ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தியாமத்துடைய நாளையிலே என்று சூரியன் தென்னை மரம் என்று சொன்னார்கள் நமக்கு விளங்குவதற்காக மிக மிக அருகிலே இருக்கும் எப்படி இருக்கும் அல்லாஹ் அதை விளங்குகிறான் இந்த பூமி செம்புத்தரையாக இருக்குமே அந்த நாளையிலே எங்குமே நிழல் இருக்காது கடலும் இருக்காது மலையும் இருக்காது அந்த நாடு என்றோ இந்த நாடு என்றோ ஆஸ்திரேலியா என்றோ அமெரிக்கா என்றோ இந்தியா என்றோ இங்கிலாந்து என்றோ நாடுகள் இருக்காது ஒரே தரையாக இருக்கும் உலகம் முழுவதும் அது எப்படி அது அப்போதுதான் பார்க்க வேண்டும் இப்போது எப்படி சொல்ல முடியும் சில விஷயங்களை அப்போதுதான் பார்க்க முடியும் தேம்பாகு எங்க ஊரில் கிடைக்கிறது ரொம்ப ருச்சியா இருக்கும் என்று நான் சொன்னேன் நகரங்கள்ல தேம்பாக பார்த்ததே இல்லை அவர் கேட்டார் தேம்பாக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு கேட்டார் என்ன சொல்றது தேம்பாக சாப்பிட்டா இனிப்பா இருக்கும் அவ்வளவுதான் சக்கர மாதிரியா இல்லைங்க அதுக்கு ஒரு ருசி இருக்கு தேம்பாக எப்படி இருக்கும் கொண்டு போய் கொடுத்துதான் சாப்பிட்டுதான் பார்க்கணுமே தவிர சொல்ல முடியாது எத்தனையோ விஷயங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஒரு நூறு இருநூறு அல்ல கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது நம்மளை சொல்ல தெரியாது நமக்கு சொல்ல தெரியாது இதே போல மஹர் மைதானம் எப்படி இருக்கும் கையாமத் எப்படி இருக்கும் அப்பொழுது சூரியன் எப்படி இருக்கும் அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்குகிற சக்தி மனிதர்களுக்கு இருக்குமா இருக்காதா சொன்னார்கள் சூழ்ந்தாய் செல்லல்லா அலி செல்லம் சிலர் தங்களுடைய முழங்கால் வரை வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் தங்களுடைய இடுப்பு வரை வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் தங்களுடைய தற்பூத் என்று சொன்னார்கள் தற்பூத் என்று சொன்னால் தாவாய் நாடி தாடி வருகிற இடத்திற்கு தர்க்குத் இந்த தாடை வரை அவர்கள் தண்ணீரிலே வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் வியர்வையிலே தாடை வரை எப்படி மூழ்குவது அது அந்த நாள் அது அந்த நேரம் அல்லாஹ் அப்படி அமைக்கிறான் எந்த அல்லாஹ் இந்த இந்த உலகத்தை இப்படி அமைத்திருக்கிறானோ இந்த உலகத்தை மண்ணாலை படைத்த அல்லாவுக்கு அன்று உலகத்தை செம்பாலே ஆக்க முடியும் இந்த சூரியனை இங்கே வைத்திருக்கிற அல்லா இந்த சந்திரனை அங்கே அமைத்திருக்கிற அல்லாஹ் கயாமத்துடைய நாளையிலே அங்கே அருகிலே கொண்டு வந்து அமைப்பது என்பது அவனுக்கு சாத்தியமில்லாத காரியம் அல்ல எனவே அந்த நாளையிலே நிழலே இருக்காது இருக்குமானால் அல்லாஹனுடைய சிம்மாசனத்துடைய நிழல் இருக்கும் அரிசனுடைய நிழல் இருக்கும் வேறு ஒரு நிழலுமே இருக்காது அந்த அரிசுடைய நிழலுக்கு கீழே சிலருக்கு அல்லாஹு தாலா இருப்பதற்கு அனுமதி தருவான் அந்த கூட்டத்திலே ஒன்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி எந்த வாலிபர்கள் அல்லாஹருடைய இபாதத்திலே திளைத்து லயித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் இஸ்லாமிய வாலிபர்களே உங்களுக்கு நான் சுப செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் இந்த நற்காரியத்தை தொடருங்கள் உங்களை இஸ்லாமிய வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளுங்கள் இந்த பேச்சு வெறும் பேச்சாக நின்று விடக்கூடாது இந்த விழா வெறும் விழாவாக இருந்து விடக்கூடாது இந்த விழாவில் இருந்து உங்களுடைய அல்லாஹினுடைய தொடர்பு ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கிருந்து நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு வாழுகிற வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற உறுதி செய்து அதை அறுதியாக்கிக் கொள்ளுங்கள் அதுவே உங்களுடைய இறுதியான முடிவாகவும் இருக்க வேண்டும் மாணவர்களே அன்பிற்குரிய மாணவர்களே இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த வாழ்க்கையிலே சம்பாதித்துக் கொண்டு போகிற ஒரே சொல் ஒரே செல்வம் மார்க்கப்படி நடந்து செல்லுகிற செல்வம் தான் மற்றவைகளெல்லாம் கையை விட்டு போய்விடும் இதோ கபரிஸ்தான் பக்கத்திலே இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இருந்த இருப்பு என்ன ஆடி தீர்த்து விட்டார்கள் அங்கே போய் ஓய்ந்திருக்கிறார் சோதர்களை இதுதான் எனக்கும் இதுதான் உலகத்திலே பிறந்த மனித ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல மற்ற ஜீவராசிகளுக்கும் அதுதான் பிறந்த உயிர் இறந்து தீர வேண்டும் என்பது இறைவனின் நியதி மவுத் ஆத்மா யாருக்கெல்லாம் இருக்கிறதோ உயிர் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தீர வேண்டும் இறந்து தீர வேண்டும் மறுமையை மறுமையை அடைந்து தீர வேண்டும் என்பது அல்லாஹினுடைய கடைசி முடிவு எனவே வாலிபர்களுக்கு நான் சுப செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் இதோடு நிறுத்தி விடாதீர்கள் இதை ஆரம்பமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இறுதி மூச்சு வரை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்து நிற்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளும்படி உங்களிடத்திலே கேட்டுக் கொள்கிறேன் அதுவே எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அல்லாஹ் எல்லோருடைய வாழ்க்கையும் தீனின்படி மார்க்கத்தின்படி அல்லாஹனுடைய ஆணையின்படி ரசூலுடைய சுண்ணத்தின்படி சோதர்களே வாழ்க்கை என்றால் அதற்குத்தான் சொல்லுவது முகமது எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து போனார்களோ அதற்கு பெயர் வாழ்க்கை உண்ணுவதற்கு பெயர் வாழ்க்கையா உடுத்துவதற்கு பெயர் வாழ்க்கையா மனைவியோடு இணைவதற்கு பெயர் வாழ்க்கையா அல்லது வீடு கட்டிவிட்டாலோ அல்லது பங்களா கட்டிவிட்டாலோ அதற்கு பெயர் வாழ்க்கையா அதுவெல்லாம் வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் இந்த காரியம் எல்லாம் உண்ணுகிற காரியத்தை எங்களுடைய வீட்டு கோழி செய்து கொண்டுதானே இருக்கிறது உண்ணுகிற காரியத்தை கோழியும் பூனையும் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறது அதுவும் நாமாவது இடைவிட்டு இடைவிட்டு சம்பாதித்து உண்ண வேண்டும் என்ற கட்டாயத்திலே இருக்கிறோம் ஆனால் கோழிக்கு பூனைக்கு எழுச்சி எந்த கட்டாயம் இல்லை எங்கேயும் புகுந்தது சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது சாப்பிடுவதுதான் மனிதனுடைய திறமை என்று சொன்னால் நம்மை விட திறமையாக நம்முடைய வீட்டு எலி இருக்கிறது அல்லது உடுத்துவதும் அழகாக இருப்பதும் தான் திறமை என்று சொன்னால் உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் அவைகள் நாம் உடுத்த உடுத்தி அழகுபடுகிறோம் ஆனால் அவை உடுத்தாமலேயே அழகாக இருக்கின்றன இந்த பறவைகளுடைய அழகுகளை வர்ணிக்க முடியுமா சொல்லுகிறார்கள் மயிலை போல இந்த நாட்டினுடைய தேசிய பறவைய மயில் எங்கே மயில் இருந்தாலும் அதற்கு அரசாங்க சார்பாக அதற்கு தீனி கொடுக்கப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டிலேயே வீரசோளம் இது மாதிரி சில இடங்கள் இருக்கு அந்த ஊர்கள்ல ஏராளமான மயில் தானாகவே வளருது எப்படி நம்ம ஊர்ல காக்கா இருக்கிற மாதிரி குருவி இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல மயில் இருக்கு அது அப்படி தலைமுறை தலைமுறையா இருந்து வருது அதற்கு அரசாங்கத்தினுடைய மாணிபம் இருக்கிறது அந்த மானிபம் கொடுக்கப்பட்டு அந்த மயிலுக்கு காலையிலே அதற்கு திணி போடுகிறார்கள் காலையிலும் மாலையிலும் இன்றைக்கு கூட வீரசோழம் பள்ளிவாசலுக்கு சென்று பார்த்தால் அங்கே மஸ்திதிலே பெரிய திறந்த வெளி இருக்கிறது அங்கே எல்லா மயில்களும் வந்து விடுகிறது அந்த ஊரில் இருக்கிற மயில் எல்லாம் அந்த மயிலுக்கு தீ போடுகிறார் உண்மையிலே மயிலை பார்த்தால் பார்த்துக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு இனி அது தன்னுடைய தோகையை விரித்து ஆடினால் சொல்ல சொல்லவே முடியாது அவ்வளவு அழகு அதனாலதான் மயில் இறக்கு கிடைச்சா மயில் இறக்கு கிடைச்சா அத சாதாரணமாக சின்ன குழந்தை கை கிடைக்கிறதே இல்லை அப்படி கிடைச்சால் அதை வைக்கிறதுக்கு எங்க கொண்டு போய் வைப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் கையில் எனக்கு எங்க வச்சிருப்பாங்க குரான்ல வச்சிருப்பாங்க குரான் உலகத்திலேயே உயர்ந்தது அதை விட உயர்ந்த ஒன்று எங்கே இருக்க முடியும் மயிலிறகு கிடைத்தால் சகோதரர்களை சொல்ல போனால் நமக்கு தலையிலே முளைக்கிற முடி மாதிரி தான் அதுவும் நமக்கு உடலிலே முளைக்கிற முடிகள் மாதிரி தான் அதுவும் ஆனால் அந்த முடி இவ்வளவு பளபளப்பு வெயிலுக்கு மங்காது மழைக்கு கரையாது சாயம் போகாது வெளுக்காது நீளம் போட வேண்டியதில்லை உஜாலா தேவையில்லை உஜாமாவும் தேவையில்லை என்ன தேவை அதற்கு வளர வளர சிறக்கிறது ஆனால் அநேகம் பேர் பார்த்திருக்க முடியாது மயிலாடுவதை போகட்டும் நான் சொல்ல வந்த சோதர்களை அல்லாஹ் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக உணவை ஆக்கவில்லை அழகையும் ஆக்கவில்லை அடுத்து நாம் பெற்றெடுத்துக் கொள்ளுகிறோம் குழந்தைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் நாம் மட்டும்தானா வளர்க்கிறோம் நாம் மட்டும்தானா குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளுகிறோம் எல்லா ஜீவராசிகளும் உலகத்திலே பிறந்த எல்லா ஜீவராசிகளும் அது அதற்கு தகுந்த மாதிரி குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறது குட்டி போட்டுக் கொள்ளுகிறது குஞ்சு போட்டுக் கொள்ளுகிறது வளர்க்கிறது அதுவும் எப்படி வளர்க்கிறது சோதர்களே மீன் குஞ்சுகளை தண்ணீரிலே பார்ப்போமே ஆனால் மீன் தண்ணீரிலே குஞ்சு குறிக்கிறது அல்ல சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான குஞ்சுகள் இன்னும் ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் அந்த குஞ்சுகளை எங்கே வைத்து வளர் வளர்த்தும் நாம் நம்முடைய குழந்தைகளை தொட்டிலேயே போட்டு வளர்த்துகிறோம் அல்லது இடுப்பிலே வைத்து வளர்கிறோம் வளர்த்துகிறோம் அப்படி வளர்த்த முடியாதவர்களுக்கு கவர்மெண்ட் தொட்டில் இருக்கிறது அங்கே கொண்டு போய் கூட போடலாம் இது ஒரு கலாச்சாரம் எவனோ யாருக்கோ பெற்றுவிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் யாருடைய தொட்டியிலும் போட சொல்லுகிறான் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு என்ன ஆகும் நான் நினைக்கிறேன் தங்களைப் போலவே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் புரிகிறவர்கள் புரிந்து கொள்வார் முள்ளு இனாயின் எத்தனை அரபியில பழமொழி இருக்கிறது ஒவ்வொரு பாத்திரமும் தண்ணீர் தன் தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதைத்தான் கொட்டுமாம் பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் இருந்தால் தண்ணீர் சிந்தும் பாத்திரத்துக்குள்ளே பால் இருந்தால் பால் சிந்தும் பாத்திரத்துக்குள்ளே தேன் இருந்தால் தேன் சிந்தும் உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் சிந்துகிறது அதுவே தொட்டில் குழந்தையாக அமைந்து சோதர்களை சோதர்களே குழந்தை பெற்றெடுப்பதோ அதை வளர்ப்பதோ வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல வீடு கட்டுவதோ அரண்மனை கட்டுவதோ வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல வீடு என்ன நாம் தானா கட்டுகிறோம் நாம் கட்டினால் அதற்கு பெயர் வீடு பறவை கட்டினால் அதற்கு பெயர் கூடு எந்த இடத்திலே வீடு கட்டலாம் எப்படி இடமாக இருக்க வேண்டும் செலக்ட் பண்ணுகிறோம் வீடு கட்டுவதற்கு வீட்டை எப்படி அமைக்கலாம் அதற்கு ஒரு என்ஜினியர் தேவைப்படுகிறார் அதற்கு கொத்தனார் தேவைப்படுகிறார் அதற்கு மேஸ்திரி தேவைப்படுகிறார் அதற்கு சித்தால் தேவைப்படுகிறது என்னென்னவோ தேவைப்படுகிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடித்துப்பார் வாழ்க்கை வெறுத்து ஆனால் பறவைகள் வீடு கட்டுகிறது அதற்கு இன்ஜினியரா இருக்கிறார் காக்கா காக்காயில இன்ஜினியர் காக்கா ஒரு காக்கா இருக்கா காக்காயில கொத்தனார் காக்கா ஒரு காக்கா இருக்கா காக்காயில மேஸ்திரி காக்கா ஒரு காக்கா இருக்கா இல்ல எங்க போய் படிச்சுட்டு வருது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வருதா காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வருதா எங்க கூடு கட்டணும் சோதர்களை நல்லா தெரியும் குருவிக்கு பள்ளிவாசல்ல கூடு கட்டினாத்தான் யாரு நிமிந்து பார்த்தாங்க தொழுகிறவங்க எல்லாம் சஜிதா இடத்தை தான் பார்ப்பாங்க மேல பார்க்க மாட்டாங்க அதனால பள்ளிவாசல்ல பாருங்க குருவி கூடு கட்டிடும் அல்லாஹு தாலாவிற்கு இவ்வளவு அறிவு தந்திருக்கிறார் எங்கே கூடு கட்டினால் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்கு அல்லாஹு தாலா ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டு பிறவி சேர்ந்து விட்டு அது தனக்குரிய இடத்தை சரியாக தேர்ந்தெடுத்து அங்கே கூடு கட்டி அதிலே முட்டையிட்டு அதிலே குஞ்சு பொறித்து அந்த குஞ்சை பெரிதாக்கி அது தன்னை அழைத்துக் கொண்டு செல்லுகிறது நாம் தானா குழந்தை பெற்றோம் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பள்ளிகளிலே குருவி கூடு கட்டுகிறதே அது கூட குஞ்சு பொறித்துக் கொள்கிறது வாழ்ந்து இதுவெல்லாம் வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல இதையெல்லாம் விட அற்புதமான கூறுகள் இருக்கிறது சாதாரணமாக தூக்கலாங்குருவி சொல்லுவார்கள் நானும் தூக்கலாங்குருவி பல இடத்திலே தேடி எடுத்து வந்து பார்த்திருக்கிறேன் தாங்களும் பலரும் பார்த்திருப்பீர்கள் அது கூடு கட்டும் பொழுதே அதற்கு இருப்பது ஒரு அழகுதான் அதற்கு இருப்பது காலுடைய அந்த விரல்கள் தான் அந்த விரல் நம்முடைய கை போல அல்ல அது மரத்தை பிடிப்பதற்கு மற்றதற்குத்தான் பயன்படும் தன்னுடைய வெறும் வாயாலேயே அது இப்படி கூடு கட்டுகிறது தென்னம் தென்னம் ஓலைகளிலிருந்து கிழித்து கிழித்து கொண்டு போய் அவைகளை பின்னி பிணைத்து அந்த தன்னுடைய ஒரு வாயாலே கொட்டிய கூட்டை மனிதர்கள் தங்களுடைய பத்து விரலாலே பிரிக்க முடியாது பிரித்து பாருங்க இது வெறும் வேதாந்தம் அல்ல சித்தாந்தம் அல்ல உண்மை சரி அது கட்டும் போதும் வெறும் கூடு கட்டி அது எல்லா பறவைகளும் மரத்துக்கு மேல கூடு கட்டினால் தூக்கலாங்குருவி மரத்தை தொங்குகிற மாதிரி கூடு கட்டுகிறது சும்மா தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் சரி புயல் அடிச்சாலும் அந்த அந்த கூடு போகாது மழை பெஞ்சாலும் நாமெல்லாம் மழை பெஞ்ச உடனே ஓடிடுவோம் தூக்கலாங்குருவி தன்னுடைய கூட்டை விட்டு ஓடாது பிறகு அந்த உள்ளே அதற்கு இரண்டு அறை இருக்கும் ரெண்டு அறை தனித்தனியா இருக்கு நம்ம தான பெட்ரூம் ஒண்ணு விசிட்டிங் ரூம் ஒண்ணு நம்ம நம்ம வீட்டுல தானா இருக்கு மூக்கராங்குருவியினுடைய கூட்டிலே இருக்கிறது வேண்டுமானால் எடுத்து பாருங்கள் சரி பெட்ரூம் ஒண்ணு தனி இந்த பக்கம் பார்க்கறதுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு ரூம் ரெண்டு தனித்தனி அறைகள் இதுல இருக்கு இந்த அறையினுடைய சுவர் பக்கம் மெல்லியதாக இருக்கும் உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும் அது தூங்குறதுக்காக கட்டி இருக்கிற அறை இருக்கிறதே அதனுடைய வெளிப்பக்கமும் உள்பக்கமும் கெட்டியாக இருக்கும் உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியாது என்ன அறிவு அந்த இனி அதற்கு மேலே நாம் இத்தனை விளக்கு இதை அலங்காரம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் விளக்கு போடுகிற வேதாந்தம் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்பதல்ல அந்த அந்த குருவி குருவி தன்னுடைய வீட்டுக்கு விளக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மின்மினி பூச்சி என்று சொல்லுகிறோமே நம்முடைய வாய்க்கால் பக்கமாக போனால் மாலை நேரத்திலே பார்க்கலாம் இரவு நேரத்திலே மின்மினி பூச்சி தன்னுடைய முதுகிலே பளிச்சு பளிச்சு என்று அதுக்கு வெளித்து பிடிக்கிறது அந்த பூச்சியை பிடித்துக் கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கிறது ஆனா உள்ள வச்சு அது எப்படி கூட்டுக்குள்ள இருக்கும் பறந்து போயிருமே அதுக்காக என்ன செய்யுது கொஞ்சம் களிமண் எடுத்துட்டு போய் அந்த கூட்டுல ஒட்ட வச்சு அந்த களிமண் ஒட்டிக்கும் இந்த பூச்சியை பிடிச்சிட்டு போய் மின்மினி பூச்சியை பிடிச்சிட்டு போய் அந்த களிமண்ணுக்குள்ள அதனுடைய தலையை நுழைச்சிரும் அப்ப அது வெளியே வர முடியாது சிக்கிக் கொள்ளும் தன்னுடைய அறைக்கு அது வெளிச்சம் ஏற்படுத்திக் கொள்ளும் வெளிச்சம் ஏற்படுத்துவது திறமை என்றால் நம்மை விட திறமைசாலி தூக்கரா குருவி வீடு கட்டுவது திறமை என்றால் நம்மை விட திறமைசாலி குருவி நம் வீடு கட்டுவது திறமை என்றால் நம்மை விட திறமைசாலி காகம் பெற்றெடுத்துக் கொள்வது குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வது திறமை என்றால் என்னுடைய வீட்டினுடைய எலி ஆறு ஆறு குட்டி போடுகிறது நம்ம எத்தனை போட்டோம் யாருக்காவது இப்ப கேட்டுட்டா முதல்ல கேட்கும் போதே கேட்கிறாங்க எத்தனை குழந்தைங்க முன்னாடி உள்ளவங்களுக்கு நிறைய இருந்துச்சு இப்ப உள்ளவங்களுக்கு குறைஞ்சு போச்சு குறைஞ்சுக்கிட்டே போகுது இப்ப என்ன மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் தலைமுறை புண்டிட்டோம் அதனால குழந்தை கொஞ்சம் கூடிருச்சு இப்ப நான் சொல்றேன் எத்தனை குழந்தைங்க அவர் கேட்கிறார் பார்த்து எத்தனை குழந்தைங்க எனக்கு அஞ்சு குழந்தைங்க இவரு சோறு போட போற மாதிரி நாளல்லங்க சோறு போடுறேன் அவர் கேட்கிறாரு பொம்பளை பிள்ளைங்க நான் சொல்லுவேன் எத்தனை பொம்பளை பிள்ளையா முடிஞ்சுச்சுங்களா இன்னும் முடியுதுங்களா அவர் கேட்கிறார் என் ஹயாத் இருக்குதா இன்னும் பொம்பளை பிள்ளை முடியலையா முடிஞ்சா நீங்களும் மௌத்தா போயிருவீங்களே கேட்கிறார் இன்றைய நடப்பு முன்னால பார்த்துக்கிட்டே இருந்த இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம் இப்ப போய் போய் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை இன்னைக்கு தத்துவம் இதுதான் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நான் சொன்னேன் நாமே குழந்தை நமக்கேன் கல்யாணம் இப்ப நாமே குழந்தைன்னு சொல்லிட்டீங்களா குழந்தைக்கு இருக்கு கல்யாணம் சும்மா இருக்க வேண்டியது தானே சோதர்களை உண்மையிலே அல்லாஹவிற்கு துரோகம் செய்கிறோம் அல்லாஹ் தாம்பத்திய உறவிலே இன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் குழந்தைகள் பெறுகிற சிரமத்துக்கு கூலியாகத்தான் அதை கொடுத்திருக்கிறான் கணவன் மனைவியினுடைய உடலுறவு இன்பம் என்று ஒன்று அல்லா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எதற்கு கூலியாக நீங்கள் பெற்றெடுப்பீர்களே குழந்தை அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலே சிரமம் ஏற்படுமே தாய்மார்களே கேளுங்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய சிரமத்திற்கு கூலியாகத்தான் தாம்பத்திய உறவினுடைய இன்பத்தை அல்லா தந்திருக்கிறார் கூலி மட்டும் வாங்கிக்கணும் வேலை செய்யக்கூடாது நீங்க எல்லாரும் செய்யறதா கூலி கிடைச்சதுன்னு வேலை செய்யக்கூடாது கூலி கூடுதலா கிடைக்கணும் வேலை கம்மியா செய்யணும் இன்றைக்கு அல்லாஹ்விடத்திலும் அதைத்தான் காட்டுகிறோம் கூலியெல்லாம் வாங்கிக்கிறோம் குழந்தையை கூடாது ஆக சகோதரர்களே இதுவெல்லாம் பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உண்ணுவது உடுத்துவது அழகாக இருப்பது ஆடம்பரமாக இருப்பது அலங்காரமாக இருப்பது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் முத்தான முகமது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய வழியை பின்பற்றி நடப்பது ஒன்றுதான் அவர்கள் எந்த வழியிலே நடந்து காட்டினார்களோ அந்த வழியிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை எங்கே முடிகிறதோ அங்கே முடிவதில்லை இன்னொரு உலக வாழ்க்கை ஆரம்பமாகிறது இவ்வளவுதான் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் இங்கே கபரிலே வைத்து விட்ட உடனே வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று வாழ்க்கை முடியவில்லை ஒரு உலகத்துடைய வாழ்க்கையிலிருந்து மறு உலக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி பின்பற்றி வாழ்வதுதான் இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லா விரும்புகிறான் ரசூலை பின்பற்றாமல் யார் வாழுகிறார்களோ அவர்களை அல்லா விரும்புவதில்லை வாழ்க்கையிலே தொழிலிலே உத்தியோகத்திலே குடும்பத்திலே அரசியலிலே சமுதாயத்திலே உடையிலே உடலிலே நடையிலே பாவனையிலே கோரணையிலே இரவிலே பகலிலே வாலிபத்திலே வயோதிகத்திலே இருப்பிலே இறப்பிலே எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழுகிறார்களே மரணத்தை பார்த்து கூட மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத் வரவில்லையா மிகப்பெரிய ஆச்சரியம் மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் மையத்து வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணிடத்திலே எவ்வளவு நகை இருந்தது மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஞாபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே மையத்து வீட்டுக்கு போவது அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது இதுவெல்லாம் எதற்காக நம்முடைய மவுத் ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கேட்டார் பக்கத்துல போனவர்கிட்ட அவர் ஒரு பெரியவர் பெரிய தீண்டாரு அவர்கிட்ட கேட்டாரு ஜனாதா யாருங்கன்னு கேட்டார் அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு இது யாருங்கன்னு அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு நீதான் சொன்ன நீதான் சொன்னார் இவருக்கு திகில் அடைஞ்சு போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு அவர் சொன்னாரு இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கின்றார் சரி முடிஞ்சு வச்சு ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவருக்கு தனியா போய் சந்திச்சு கேட்டாரு என்னங்க யாருன்னு கேட்டேன் நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களே எனக்கு என்னன்னு விளங்கல என்ன இவ்வளவு கோவமா பதில் சொன்னார் ஜனாசாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாசாவா இருந்தா என்ன நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணை தள்ளும் போது தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா வேகமா தள்ளுப்பா அப்படி தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா அங்க தள்ளுப்பா இங்க தள்ளு எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க கொஞ்சம் பொருங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே இருப்பாங்களா யாராவது சோதரர்களே எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை எனக்கும் நடக்க போகிற ஒன்று அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவர் அவர்கள் துவாவதி விட்டு போய்கொண்டே இருப்பார்கள் அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி அவர்கள் மதீனா முனவராவிலே இருக்கிறார்கள் ரவுதா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் ரவுதாவிலே போய் அங்கே தியானம் செய்கிறோமே அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால் ஒருவர் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்னே வச்சுங்க நான் அடக்கப்பட்டால் அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும் அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள் அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்திருப்பார்கள் நூகு திரும்ப வந்துவிடும் அந்த ரூஹ கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான் கபர்ல கொண்டு போய் வச்சவுடன் திரும்ப ரூஹ் விட்டுருவான் அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று மல்ஹாதர் ரஜில் மதீனா முனவராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கீரனூர் கபிரஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும் எல்லா மண்ணும் நீக்கப்படும் அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் அந்த வழக்கு வழக்கும் கேட்பார்கள் மன்ஹாதர் ரஜினிவர் யார் ரசூலுல்லாவை காட்டி கேட்பார்கள் புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது சியாசித்தாக்களுடைய எல்லா எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது மனஹாதர் ரஜினிவர் யார் யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களைப் போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யாருங்கு புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்கு புரியாது யார் அவர்களைப் போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செயலிலே தங்களுடைய பேச்சிலே தங்களுடைய உடையிலே எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் புரியும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதா நபி என்னுடைய நபி முகமது சல்லா அலி செல்லம் என்று பதில் சொல்லுவார் இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார் ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார் இருக்கிறார் ஆனால் கபரிலே வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால் அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார் ஹாய் ஹாய் லாதிரி சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே பெரியவர்களை சோதர்களே தாய்மார்களை அல்லா நம்மை பாதுகாக்க நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்லாஹனுடைய அடிமை தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் நான் அல்லாஹனுடைய அடிமை எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் சொன்னபடி வாழுவேனே தவிர என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன் நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி ஏனென்றால் நான் அல்லாஹனுடைய அடிமை சொன்னார்கள் தாய்ஸ் அப்துல் தீனாரி தாய்ஸ் அப்துல் ஹபீசா தாய்ச வந்தகச வைதா ஷீக்க பலன் பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் தாய்சவன் தகஷ அவர்கள் அழிந்தார்கள் முடிந்தார்கள் வைதா சீக்க பலன் அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள் எனவே பயந்து வாழுங்கள் இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் மனித்தகத இலாக யார் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய அல்லாவாக ஆக்கிக் கொண்டார் உலகத்திலே நிறைய பேர் இப்படி வாழுகிறார்கள் வாழுகிறோம் நம்முடைய மனோ இச்சை தான் நம்முடைய அல்லா மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி சம்பாதிப்போம் மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி வாழுவோம் மனம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி செலவு செய்வோம் மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி பார்ப்போம் மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி கேட்போம் மனம் எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் என்றால் நாம் அல்லாஹனுடைய அடிமை இல்லை நம்முடைய மனோ இச்சைக்கு நாம் அடிமை இதையெல்லாம் விட்டு சுல்லுல்லாய் செல்லல்லாலி யாருடைய பெயரால இந்த விழா கொண்டாடப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டி நடக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை அனுசரித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் சொல்ல போனால் சூருந்தாய் சல்லல்லா செல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹிற்கு பிரியமானவர்கள் அவர்களுடனே யாரெல்லாம் ஒத்திருப்பார்களோ அவர்களை போன்று யாரெல்லாம் இருப்பார்களோ நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர்களே அல்லா விரும்புகிறார் சொல்ல போனால் ரசூலுல்லா நாம் எல்லாம் செய்வர்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா செல்லம் அவர்கள் தான் ஒன்று எத்தனை சைபரானாலும் ஒன்றோடு ஒட்டிக்கொண்டால் சைபருக்கு மரியாதை வெறும் சைபரா இருந்தா ஒண்ணு போடல ஒரு சைபர் போட்டோம் ரெண்டு சைபர் போட்டோம் மூணு சைபர் போட்டோம் சில இடத்த வாத்தியார்களுக்கு கோவம் வந்துட்டு பையனுக்கு நூத்துக்கு மூணு சைபர் மார்க் போட்டிருப்பாங்க என்னன்னா அவன் ஒண்ணு எழுதலங்கிறது மட்டுமல்ல கேள்வி திருப்பி எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் படிச்ச நேரம் வேஸ்ட் அதனால கோவம் வந்து ஒரு சைபர் இன்னொரு சைபர் எத்தனை சைபர் கூடுதோ அத்தனை வேஸ்ட் ஆகுது அதே போல நாம் எல்லாம் சைபர்கள் எந்த விஷயத்திலே சகோதரர்கள் நாம் எல்லாம் திறமசாலி துனியா விஷயத்திலே துனியாவுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் திறமசாலி ஆகரத்துடைய விஷயத்தில் அப்பராணி தொழுக தெரியுமா நான் யாரையும் குறை சொல்றதாக நினைக்க கூடாது அந்த அஞ்சு வயசுல நாலு வயசுல ஆறு வயசுல எப்படி தொழுதமோ அப்படியே இன்னைக்கு தொழுகிறோம் சூரிய பாத்தியா அன்னைக்கு எப்படி ஓதுறோமோ அன்னை அப்படித்தான் இப்போ ஓதுறோம் எங்கேயாவது உட்கார்ந்து என்னுடைய சூரிய பாத்தியா தெரிய இருக்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா எப்படி சொல்லணும் தால் எப்படி சொல்லணும் ரப் எப்படி சொல்லணும் வேய்க்கு ஜபர் இருந்தா எப்படி சொல்லணும் வேய்க்கு ஜேர் இருந்தா எப்படி சொல்லணும் லில்லாஹி லாமுக்கு ஜபர் இருந்தா எப்படி சொல்லணும் லாமுக்கு ஜேர் இருந்தா எப்படி சொல்லணும் பலதாட்டீன் பாத் எப்படி சொல்லணும் ஷட் எப்படி சொல்லணும் எவ்வளவு நீட்டணும் உட்கார்ந்து படிச்சவங்க எத்தனை பேர் சகோதரர்களே உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் இவர் படிக்கிறார் கேட்கிறார் தெரிகிறார் நான் எப்பவும் பார்க்கறது மட்டும் ரசிக்கிறது மட்டும் ஒரு பேப்பர் கையில கிடைச்சிட்டார் சில சமயத்தில் படிக்கிறாரு படிக்கிறார் படிக்கிறார் மூளை முடுக்கு சந்து ஒரு விஷயம் ஆக்கி விடுறதில்லை இனி ஒரு பேப்பர் நாலு பேர் இருந்தா ஒருத்தர் மேல படிப்பார் ஒருத்தர் கீழே படிப்பார் ரெண்டு பேர் அடியில இருந்து படிக்கிறான் பேப்பரை படிப்பதிலே ஒரு ஆர்வம் குரானை படிப்பதிலேயோ நீங்க குரானை விளங்குவதிலே அது அரபி தெரிஞ்சவங்க விளங்கணும் அரபி தெரிஞ்சவங்களும் விளங்கணும்னு தான் விளங்க முடியும் வெறும் அரபி தெரியறதால விளங்க முடியறது துனியாவுடைய விஷயத்திலே மகா மகா கெட்டிக்காரர்கள் யாரையும் நான் குறை சொல்றதாக நினைக்க கூடாது எனக்கு குறை சொல்ற தகுதியும் இல்லை சொல்ல போனா எனக்கு பேசுற தகுதியும் இல்லை ஆனாலும் கேட்டு வைத்திருப்பதை உங்களிடத்தில் ஒப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் தவறு இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் திருத்திக் கொடுங்க தீனுடைய விஷயங்கள் வீட்டிலே பேசப்படவில்லை என்றால் அந்த வீடு அந்த வீட்டிலே சொர்க்கத்துடைய நறுமணம் வராது சகோதரர்களே அந்த வீட்டினுடைய கணவன் மனைவி நிம்மதியாக இருக்க முடியாது எந்த வீட்டிலே தீன் இல்லையோ எந்த வீட்டிலே தொழுகை இல்லையோ எந்த வீட்டிலே அல்லாஹனுடைய நாமம் உச்சரிக்கப்படுவதில்லையோ எந்த வீட்டிலே அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்கள் நடப்பதில்லையோ அதற்கு மாறாக எந்த வீட்டிலே அல்லாஹனுடைய கோபத்துக்கு உரிய காரியங்கள் நடக்கிறதோ அங்கே கணவன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை தீராது தாய் மக்களுக்கு இடையிலே பிரச்சனை தீராது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே பிரச்சனை தீராது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலே பிரச்சனை தீராது மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையிலே பிரச்சனை தீராது பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரே வழி மன் சாலை மின் ذكرٍ وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة அல்லாஹ் குர்ஆனிலே அடித்து சொல்லுகிறான் அழுத்தமாக சொல்லுகிறான் ஆணித்தரமாக சொல்லுகிறான் உறுதியாக சொல்லுகிறான் யார் ஈமானுடைய அமலசாலை செய்வார்களோ மின் தக்கரிம் உன்சா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஈமானுடனே அல்லாஹுடைய நம்பிக்கையுடனே அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான் இந்த உலகத்திலே யாரும் எதையும் செய்வதில்லை இந்த உலகத்திலே எதுவும் எதையும் செய்வதில்லை அல்லாஹ் செய்கிறான் கொடுப்பதும் அவன் எடுப்பதும் அவன் இரணம் அவன் கையிலே மரணம் அவன் கையிலே இருப்பு அவன் கையிலே இறப்பு அவன் கையிலே வாழ்க்கை அவன் கையிலே மௌத் அவன் கையிலே அவன் எப்பொழுது நாடுகிறானோ எப்படி நாடுகிறானோ எப்படி நாடுகிறானோ தாய்மார்களை கவனியுங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை பறந்து விரிந்து பலவாறாக போய் கிடக்குது அதை நம்புறோம் இதை நம்புறோம் இதை நம்புறோம் இதை நம்புறோம் உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன வஸ்துவே சகோதரர்களை பஸ்ல ஏறும்போது பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்தா அல்லா வேல நம்பிக்கையா பத்து ரூபாய் வேலை நம்பிக்கையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து ரூபாய் இருக்கு நான் போயிருவேன் அவ்வளவுதான் பத்து ரூபாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவன் அல்லாஹுதான் அவன் நாடினால் இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிறேன் பத்தில் பத்தாயிரம் ரூபாய் இருந்து கூட எத்தனை பேர் பிளைட்டில் ஏறுகிறார்கள் அவர்கள் கபருக்கு போய் சேர்கிறார்கள் ரயிலில ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்க எதுக்கு அந்த ரயில் தான் ஆக்சிடென்ட் ஆகிற ரயில் அதுக்கு பார்த்து வாங்கியிருப்பாங்க இவர் மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கல மவுத்துக்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறார் ஆனா சொல்லுவார் மெட்ராஸுக்கு போறோம் மெட்ராஸுக்கு போறோம் மெட்ராஸுக்கு போறோம் அது ஆக்சிடென்ட் ஆயிரும் டிக்கெட் முன்கூட்டியே வாங்கி அவர் என்ன எந்த போகியில அதுவும் முன்னால் இருக்கிற போகியில உட்கார்ந்து இருக்கிறார் ஏன்னா அப்பதான் ஆக்சிடென்ட் ஆனா கட்டாயமா மவுத்தாக முடியும்ங்கிறதுனால சேலத்தில் ஆட்சிங்களை சாதாரணமா நாம இறக்கப்படுறோங்கிறது வேற விஷயம் ஆனால் அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே தடுத்து நிறுத்துகிறவர் யாரும் இல்லை லாமானி அலிமா அசைத் வலா மோத்தி அலிமா மனாத் நீ கொடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை எடுத்தால் கொடுப்பவர்கள் இல்லை நாடியபடி நடத்தான் ஒருத்தன் சோத்துல ஆணி அடிச்சான் இல்ல சவுத்துல ஆணி அடிச்சான் அப்ப அந்த அவர் கவிஞர் அவர் கற்பனை செய்கிறார் சுவர் சொல்லிட்டான் எனக்கு வலிக்குது சுவர் பேசிச்சு அந்த ஆணி இடத்தில் லிம ததுப்பு நீ என்னை ஏன் இடிக்கிறாய் என்னை ஏன் குத்துற தானே குத்துது ஆணிட்டு கேட்டு ஆணிட்டு சுவர் கேட்டு என்னை ஏன் குத்துற லிம லிம ததுப்பு நீ அரபியில் அழகா சொல்லியிருக்கிறார் லிம ததுப்பு நீ என்னை ஏன் குத்துற அந்த ஆணி உடனே சொல்லிட்டான் செல்மை எதுப்புனி என்ன தற்றுவன கேளு என்ன கேட்காது இந்த உலகம் எல்லாம் ஆணிகள் அதை தட்டுகிறவன் அல்ல ஒரு பெரியவர் அடிக்கடி சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஒருத்த தடி எடுத்து நாய் அடித்தான் நாய் திருப்பி யார கடிக்கும் தடியவா ஆளையா எல்லாருக்கும் தெரியும் நாய் தடியை தாக்காது கையில வச்சிருக்கிற தடியை எடுத்தா நாய் அடிச்சான் தடிதான் நாய் மேல பட்டுச்சு ஆனா நாய் திரும்ப தடியை கடிக்காது யார கடிக்கும் தடி கடிக்கும் அதுக்கு புரியுது தடி அடிக்கல தடிய பிடிச்சிருக்கிறவன் அடிக்கிறான் நமக்கு புரியல இந்த உலகத்துல எதுவும் எதை செய்யல அல்ல செய்யறாங்க அது போல இன்னொரு உதாரணம் சொல்லுவார் ஒருத்தன் ஒரு பெரிய குச்சி அந்த முன்னால அந்த குட்டி இருக்கும் என்ன குட்டி சொல்றது தெரியும் கொடுக்காப்புளி குடிங்க அதுல கொடுக்காப்புளி புடிங்கு கொய்யா மரத்துல கொய்யா பழம் புடிங்கு அந்த கொட்டி தான் அதுல போய் மாட்டிச்சு பழத்தை இழுத்துச்சு இவனுக்கு பிடிச்சு இப்போ அந்த கொட்டியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவானா கொட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுவானா இந்த சல்ல குச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லுவானா ரெண்டுக்கு சொல்ல மாட்டான் இதை யார் கையில புளிச்சிருக்கிறானோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் அதே போல நாம சொல்ல வேண்டிய நன்றி எல்லாம் அல்லக்கும் தஷ்குரூன் அல்லாஹுவிற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வியாபாரம் பணம் கொடுக்கல ஏனென்றால் எத்தனையோ திறமைசாலிகள் தங்களுடைய திறமையோடு வியாபாரம் செய்து நஷ்டப்பட்டவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் அல்ல ஆயிரக்கணக்கானோர் இல்லை லட்சக்கணக்கானோர் எத்தனை பேர் பாவம் அப்பராணி கையெழுத்து போட தெரியாது மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் இல்லை ஆனால் இன்றைக்கு அவர்கள் லட்சோப லட்சம் சம்பாதிக்கிறார்கள் என்பதில்லை அவர்களுக்கு கீழே பிஏ எம்ஏ என்னங்க இது என்னென்னவோ சொல்ல வேண்டியது அவர்களெல்லாம் அவர்கள் அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் இவங்க இருந்ததே பிறந்ததே காலேஜிலே இருந்ததே யூனிவர்சிட்டியிலே இவர் மழைக்கு கூட ஸ்கூலுக்கு பக்கம் போனதில்லை ஆனால் இவர் சம்பாதிக்கிறார் லட்சோப லட்சமாக கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் செய்கிறார் ஆனால் இவர் இவர் சம்பாதிப்பதோ இவ்வளவு அவர் அவருக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் பட்டங்களை சுமந்திருக்கிறார் ஆனால் அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ பத்தாயிரமோ சம்பளம் வாங்குகிறார் படிப்பா சோறு போடுகிறது திறமையா சோறு போடுகிறது இல்லை சோதர்களே யோத்தி அல்லாஹ் குரானை சொல்லுகிறான் புதில்லாகும் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي انك على كل شيء قدير இந்த ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கி ஈமான் கொண்டுட்டால் சகோதரர்களே அல்லாஹ் முதல்ல எடுத்த உடனே இந்த ஆயத்தில் என்ன சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகிறான் நாடியவர்களுக்கு இந்த ஆட்சியை பிடுங்குகிறான் தஞ்சவன் தஞ்சவன் சொன்ன அரபியில பிடுங்கிறது ஆட்சி வாங்கிக்கிறது இல்ல ஒண்ணு இருக்கிறது வாங்குறது அவர் கொடுக்கிறது நம்ம வாங்குறது இன்னொன்னு இருக்கு அவர் கொடுக்க இஷ்டப்படல தஞ்சவன் மிம்மன் தஷா அவன் யாரிலிருந்து நாடுகிறானோ அவர்களிருந்து ஆட்சியை பிடிங்க பார்க்கத்தான் போறோம் இன்னொரு ஆறு ஏழு மாசம் இருக்கு திறமசாலிகள் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவே வருது கூட்டணி கல்யாணங்கள் யார் யாரோட கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்க சேர்ந்தா என்ன கிடைக்கும் குறியெல்லாம் அடுத்தவர்களுடைய நன்மையின் மீதில்லை தங்களுடைய பதவியின் மீது என்று இருக்குமானால் அதிலே பறக்கத்திருப்பதில்லை அதிசயம் வருகிறது யார் பதவியை விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் பதவியை விரும்புகிறவருக்கு அல்லாஹுடைய உதவி வராது யார் பதவியை விரும்புவதில்லையோ அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் அப்படி அவர்களுக்கு பதவி கிடைத்தால் அவர்கள் இஸ்திகார் செய்து கொண்டு தங்களுடைய பணியை செய்வார்கள் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இன்னைக்கு இங்க அல்லாவுடைய உதவி கிடைக்கும் காரணமே இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் கோத்தில் முழுக்க மந்தஷா அவன் விரும்புகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கும் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா என்று இருந்த காலம் ஒன்று உண்டு இன்றைக்கு இவர்கள்தான் ஆட்சிக்கு உரியவர்கள் என்று நினைக்கிற காலத்திலே இருக்கு நாட்டிலேயே ஆக முக்கியமானவர்கள் யார் என்றால் நாட்டிலேயே ஆக பாவம் செய்தவர்கள் தான் ஆக முக்கியமான இன்று நிலைமை அப்படி தலைகீழாக மாறியிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அண்ணா முஸ்லிம்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம் சகோதரர்களே மை எஷாவ் பெரியார்களே தாய்மார்கள் மை எஷாவ் மை எஷாவ் என்றால் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவன் யாருக்கு நாடுகிறான் மை என்று குரானில் அல்ல சொல்றான் மை எஷாவ் என்ற வார்த்தை குரானிலே நூத்தி பதினாறு இடத்திலே இருக்கிறது ஒரு இடத்திலே அல்ல சொல்றான் ரெண்டு இடத்திலே அல்ல சொல்றான் நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அவன் நாடியபடி அவன் நாடியபடி அவன் நாடியபடி அவன் நாடியபடி அல்லாஹ் அப்படி வச்சு முன்னால காலத்துல கேட்டிருக்க முடியாது முன்னால காலத்துல வியாதி வந்து அது வந்து இது வந்து அப்படிதான் போத்த ஆரம்பிச்சு இப்ப நாலு போக போக போக அமெரிக்காவில எல்லாம் ஒரு புது வியாதி வருதான் என்ன வியாதிங்க அதாவது தூக்கத்திலே மூத்தா போனோம் தூங்கி இருப்பார் மூத்தா போயிருக்கும் இப்ப அப்படி ஒரு அது என்ன வியாதின்னு இதுவரை கண்டுபிடிக்கல எய்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வியாதி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கல அல்லாஹால பாதுகாப்பு இரணத்தை தேடித்தான் இந்த அலத்தல் எல்லாம் இரணம் அல்லா கையில வச்சிருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அல்லா கையில் வச்சு குரானில் அல்லாஹுத்தால தெளிவாக சொல்லி இருக்கிறான் ரசூலுடைய வழியில் தான் மாமின் தாப்பத்தின் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ரிஸ்புக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறான் ரிஸ்க்கு அல்லா பொறுப்பு நான் என்ன சாப்பிடணும் அல்லா பொறுப்பு ஒரு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது ஓரொரு பருக்கையிலும் அதை சாப்பிடுகிறவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது தாய்மார்களை நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எழுதி இருப்பது வந்தே தீரும் நடந்தே தீரும் என்றாலும் ஒவ்வொரு பருக்கையில சோற்றினுடைய ஒவ்வொரு பருக்கையிலும் பெயர் எழுதியிருக்கிறது அதை வாசிக்கிறவர்கள் தான் பிறக்க வேண்டும் பேர் இல்லாத பருக்க வாயில போயிருச்சுன்னு வச்சுங்க என் பேர் இல்ல அதுல நான் வாயில வச்சுட்டேன் உள்ள வாயில வச்சுட்டேன் இப்ப என்ன உள்ள போயிருமா அது அது போகாது பின் என்ன ஆகும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எனக்கு என்னமோ குத்துற மாதிரி தெரியும் பல்லு கடையில சிக்கிற மாதிரி தெரியும் அப்ப என்ன செய்வேன் பள்ளிவாசல்ல மெதுவா உட்கார்ந்து ஒரு குச்சியை பிடிப்பேன் பள்ளிவாசல்ல பாய் போறதே அப்படித்தான் பிரியாணி சாப்பிட்டு தான் பாயே போச்சு எடுத்து அப்படி குத்துவேன் குத்தனா ஒரு சோறு வெளியே வரும் அப்படி இப்படி பாப்பா ஒருத்தர் குத்திடும் ஏன் அந்த பருக்கையில் என் பெயர் இல்லை என் பெயர் இல்லாத ஒரு பருக்கை வாய்வரை செல்லலாம் ஆனால் குடலுக்கு செல்லுகிற அதிகாரம் அதை செலுத்துகிற அதிகாரம் இந்த உலகத்திலே யாருக்கும் அல்லா கொடுத்து விடவில்லை வாய் வரைக்கும் போலாம் அதே போல இன்னைக்கு நான் நினைச்ச நல்லா சாப்பிடணும் சமயத்தில் சாப்பிடுறது எல்லாருமே கோழி வாங்கி செவன்டி ஃபைவ் செய்யுங்க இருக்குங்களா இல்ல சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு எயிட்டி ஃபைவ் இருக்கு செவன்டி ஃபைவ் என்னன்னு சரி நல்லா செய்யுங்கன்னு செஞ்சு வச்சுட்டாங்க இப்ப சாப்பிட்டு விருந்தாளியும் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிருக்கிற போனோம் பதினோரு மணி வாக்குல லேசா வகுத்து வலிக்கிற மாதிரி தெரிஞ்சு தூக்கி போற மாதிரி போனா லூஸ் பூச பதினோரு மணிக்கு ஒரு தடவை போச்சு பதினொன்னே முக்காலுக்கு ஒரு தடவை போச்சு பாம்பு சொல்லும் போது ஒரு தடவை போச்சு பதினொன்னே முக்காலுக்கு இப்ப லோகர் தொழுதுட்டு நான் சிக்கன் சாப்பிடுவேனா மாத்தமா நான் போய் டாக்டர் போயிட்டு வந்துடுறேன் டாக்டர் என்ன கேப்பாரு எப்படி போச்சு தண்ணி தண்ணியா போச்சா தள்ளு சல்லுன்னு போச்சா சிறு சிறுன்னு போச்சா வெள்ளையா போச்சா பச்சையா போச்சா நல்ல வேலை இப்படி கேப்பாருன்னு ஒரு பாட்டில புடிச்சிட்டு வந்திருக்கலாம் பூரா அவர் நம்மகிட்ட தான் கேட்பார் நம்ம வகுத்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே நீங்க டாக்டர் படிச்சிருக்கிறீங்க நான் படிச்சா இருக்கிறேன் நம்மகிட்ட தான் அவர் எல்லாம் கேட்பார் இப்ப மத்தியானம் என்ன சொல்லிடுவாரு நல்ல அருமையான கஞ்சி சாப்பிடுங்க இப்ப விருந்தாளி கூட்டிட்டு வந்துச்சு நீங்க சிக்கன் சாப்பிடுங்க நான் என்ன சாப்பிடுவேன் கஞ்சி அல்லாஹ் கஞ்சி எழுதி இருந்தால் அதை மாற்றுகிற சக்தி இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லை அலைய வேண்டிய அவசியம் தாய்மார்களை கொஞ்சம் மனசுல வைங்க ரிசுக்கு களைய வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னிருக்கு எறும்பு நான் விளங்குற சில ஒன்னு இருக்கு எறும்பு இன்னொன்னு இருக்கு நாம் மனிதர்கள் இன்னொன்னு இருக்கு யானை இருக்கு அதுக்கு மேல திமிங்கலம் இருக்கு திமிங்கலத்தினுடைய நாவு உலகத்திலேயே ஆக பெரிய பிராணி உயிர் பிராணி நீல திமிங்கலம் தான் திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே அது மட்டும் ஒரு யானையினுடைய அளவு என்றும் உலகத்திலே இருக்கிறது மகா இன்றும் நீல திமிங்கிலங்கள் இருக்கின்றன டால்பின் இருக்கிறதே அதுவும் திமிங்கிலத்தினுடைய ஒரு வகைதான் அதைத்தான் வச்சு விளையாட்டு காட்டுறாங்க அது மனிதனை போல புரிந்து கொள்ளுகிற சக்தி உள்ள மீன் டால்பின் அதுவும் திமிங்கிலத்தினுடைய ஒரு வகைதான் அந்த திமிங்கிலத்திலே நீல திமிங்கிலம் என்று ஒன்று இருக்கிறது அது உலகத்திலே ஆக பெரியது எவ்வளவு பெரியது என்று சொன்னால் நாம விளங்குறதுக்காக அதனுடைய நாக்கு மட்டும் எடை போட்டால் ஒரு யானையினுடைய அளவு இருக்கு ஒருவர் ஒரு அனுமானமாக கணக்கு போட்டு எழுதியிருக்கிறார் ஒரு திமிங்கலம் ஒரு மனிதன் ஒரு எறும்பு எறும்பு எவ்வளவு சாப்பிடும் எறும்பு நாற்பது வருஷம் சாப்பிடுவதை நாம் ஒரு நேரத்திலே சாப்பிடுவோம் நாம் ஒரு நேரத்திலே சாப்பிடுவது நாம் நாற்பது வயசுல வருஷத்திலே சாப்பிடுவதை திமிங்கலம் ஒரு நேரத்திலே சாப்பிடுவோம் அல்லாஹ் எறும்புக்கும் ரிசுக்கு கொடுக்கிறான் எனக்கும் ரிசுக்கு கொடுக்கிறான் திமிங்கலத்துக்கும் ரிசுக்கு கொடுக்கிறான் இந்த கதீர் அல்லாஹ் எல்லாவற்றின் மீது எல்லா சக்தியும் பெற்றவன் திமிங்கலத்துக்கு ஒரு ஒரு நாளும் ரிசுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்க முடியாதா எனக்கு உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கிற அல்லாஹ் இந்த எறும்புக்கு ரிசுக்கு கொடுக்க முடியாதா எறும்பு என்ன சாப்பிட்டு போகுது ஆனா அது அலைஞ்சுக்கிட்டே இருக்குது அலைஞ்சுக்கிட்டே இருக்குது அலைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு நேரம் கூட சும்மா இருக்கிறது மழை பெய்து தண்ணி இருந்து முடியாம போனாதான் சும்மா இருக்கும் இல்லாட்டா அலையுது ஆனால் ரிசுக்கு கொடுக்கிறவன் அல்ல அதே போலதான் சகோதரர்களே வியாபாரம் செய்யணும் தொழில் செய்யணும் உத்தியோகம் பார்க்கணும் விவசாயம் செய்யணும் எல்லாம் செய்யணும் ஆனால் நம்பனும் அல்லாஹ் தான் ரிசுக்கு கொடுக்கிறான் நம்ம ரிசுக்கு நம்ம ரிசுக்கு உண்டாக்கிக்கிறது ரிசுக்கு கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது சரி யாருக்கு எவ்வளவு ரிசுக்கு கொடுக்கணும் தமிழ்ல பழமொழி சொல்லுவோம் ஆட்டுக்கு அல்ல அளந்துதான் வாழ கொடுக்கிறது ஆட்டுக்கு அளந்துதான் அல்ல வால் கொடுத்திருக்கான் மாட்டுக்கு மாதிரி நீளமா கொடுக்கல அல்லாவுக்கு தெரியும் எதுக்கு எவ்வளவு வால் கொடுக்கணும் எதுக்கு எவ்வளவு கொம்பு கொடுக்கணும் குதிரைக்கு கொம்பு கொடுக்கலாமா வேண்டாமா அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹ் குதிரைக்கு கொம்பு கொடுத்திருந்தா முன்னாலே போக முடியாது பின்னாலே போக முடியாது குதிரை உதச்சா எக்ஸ்பிரஸ் வேதத்தில் கழுத ஒரு காலில் உதைக்கும் குதிரை ரெண்டு காலில் உதைக்கும் அழுத உதச்சா சும்மா நிக்கிறமா நிக்க அப்படி சடக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது உதைக்க போது முன்னறிவிப்பு இல்லாமல் உதை ஆனா ஒரு கால குதிரை அப்படி நிற்கிற மாதிரி நிக்க ரெண்டு காலத்துக்கு திட்ட சொன்னா மேல இருக்கிறதும் போகும் கீழே இருக்கிற பல்லு போகும் அல்லாஹ் அதற்கு இந்த சக்தி கொடுத்திருக்கிறான் அதே குதிரைக்கு கொம்பும் இருந்திருக்குமானால் எந்த மனிதனும் குதிரைக்கு முன்னாலே போய் நின்று இருக்க கூட முடியாது அல்லாவுக்கு தெரியும் இதே போல மனிதர்களுக்கு யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கணும் அல்லாவுக்கு தெரியும் ஒருத்தர் நல்ல அழகான உதாரணம் ஒரு தாய்க்கு நாலு மகன் நாலு பேரும் ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வர்றாரு ஒருத்தர் அங்க போயிட்டு வர்றாரு ஒருத்தர் ஆபீஸ் போயிட்டு வர்றாரு நாலு பேரும் முதல்ல ஒரு பையன் முதல் மூத்த மக வந்தார் மூத்த மக வந்தவருக்கு அந்த அம்மா பிரியாணி கொடுத்து யார் வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்து இருந்தாங்க அந்த பிரியாணி கொடுத்து அந்த பையன் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிக்கிற ஓரத்துல ரெண்டாவது மகன் வந்தான் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க சாப்பாடு வைங்க அந்த மாதிரி சாப்பாடு வச்சு பார்த்தா சாப்பாடு என்ன இருக்குதுன்னு சொன்னா ரசமும் சோறு அவன் சொன்னா என்னம்மா அண்ணனுக்கு மட்டும் நீ பிரியாணி கொடுத்திருக்கிற எனக்கு என்ன ரசம் சோறு கொடுக்கிறேன் இல்லப்பா நீ தான் சாப்பிடு ஆஹா நீ இப்படி செய்யக்கூடாது நீ என்ன ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ண இதெல்லாம் அணியாயது நீ அவனுக்கு கொடுத்த மாதிரி அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் பிரியறி அப்படின்னு அவன் சத்தம் போட்டு சரி சத்தம் போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கிடைக்கல அதனால ஒரு சாப்பிட ஆரம்பிச்சான் இது கடையில மூணாவது வந்தான் மூணாவது மகன் அவன் வந்து எனக்கு பசிக்குதுன்றான் இந்தம்மா அவனுக்கு பார்லி கஞ்சி பார்லி கஞ்சி என்னமா என்னம்மா பெரிய அநியாயமா இருக்குது பெரிய அண்ணனுக்கு என்ன கொடுத்திருக்கிற பிரியாணி சின்ன அண்ணனுக்கு ரசம் சோறு எனக்கு கடைசி பிரியாணி கொடுக்காட்ட போது ரசம் சோறாவது கூட இந்த வெறும் தண்ணி மாதிரி இருக்கிற கெட்டி கொடுக்கிறேன் இவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மூணாவது மகன் வந்தான் நாலாவது மகன் அம்மா பசிக்குதுன்னா உனக்கு இப்ப சாப்பாடு இல்ல கஞ்சியாவது கூடுமா ஒண்ணு இப்ப இல்ல உனக்கு கிடையாது ஒரே நாலு மூணு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு மட்டும் பிரியாணி கொடுத்துருக்குது எங்க மூணு பேருக்கு இப்படி நீ செய்யற நியாயம் இல்ல நீ எப்பவுமே இப்படிதான் செய்யற அப்படின்னு அம்மாட்ட சத்தம் போடு அப்போ ஒருத்தர் வந்தார் பெரியவர் என்னப்பா சத்த ஏன் உங்க அம்மாட்ட சண்டை போடுறீங்க இங்க பாருங்க பெரிய அண்ணனுக்கு பிரியாணி சின்ன அண்ணனுக்கு கசஞ்சோறு அடுத்த அண்ணனுக்கு பார்லி கஞ்சி எனக்கு பசிக்குது அது கூட கொடுக்க மாட்டேங்க அவர் கேட்டாரு என்னம்மா நீ சேர்ந்த அநியாயம் நாலு பேர் உன் மகன் தானே நாலு பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே ஒரு ஒரு மகனுக்கு அப்படி ஒரு மகனுக்கு இப்படி ஏன் இப்படி அநியாயம் பண்றேன் இல்லைங்க சங்கதி கேளுங்க என்ன சங்கதி பெரியவன் நல்லா இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் உடம்புல கோளாறு இல்லை நல்லா இருக்கிறான் கடைக்கு போயிட்டு வந்திருக்கான் தொழில் பார்த்துக்கான் அவனுக்கு அதனால இருக்கு சின்னவன் அவனுக்கு இப்பதாங்க காற்று முடிஞ்சு டைஃபாய்டு இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு இப்பதான் இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு அவனுக்கு ரசம் சரி சரி செஞ்சிருங்க மூணாவது கஞ்சி கொடுத்துருங்க தொட்டு பாருங்க அவனுக்கு நெருப்பு மாதிரி குதிக்குது கரெக்ட் கரெக்ட் சரி அதெல்லாம் சரி இவனுக்கு கடைசியா ஒண்ணுமே கொடுக்காம வச்சிருக்கிறிய பாவம் அவனுக்கு பேதி கொடுத்துருக்கீங்க பேதி வயிற்றுல போய்கிட்டு இருக்கு சாப்பிடலாமா இப்போ வேதிக்கெல்லாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு தயிர் சோறும் ஒரு சோறு ஏதாவது கொடுக்கணும் இப்ப அவன் சாப்பிட்டான்னு சொன்னா இந்த கொஞ்சம் இதாயிரும் வயிறு இதாயிரும் கோளாறாயிரும் ரொம்ப கரெக்ட் நீ செஞ்சு நாலு பேரை நாலு விதமாக அம்மா நடத்துச்சு இது சரியா இல்லையா இதுதான் சரி இதுக்கு மாத்தமா நாலு பேருக்கு பிரியாணி கொடுத்திருந்தா தப்பு நாலு பேருக்கு ரசம் சோறு கொடுத்திருந்தா தப்பு நாலு பேருக்கு கொடுக்காம இருந்தாலும் தப்பு ஒருத்தருக்கு ஆக உயர்ந்த பிரியாணி ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை ஒருத்தருக்கு இடையிலே ஒருத்தருக்கு கஞ்சி நாலு பேர் நாலு வகையாக இருக்கிறார்கள் ஆகையினால் அம்மா நாலு பேருக்கு நாலு கொடுத்த மாதிரி இந்த உலகத்திலே நானூறு கோடி பேர் நானூறு வகையா இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் செய்தது சரி ஒருத்தரை செல்வந்தராக எல்லாம் வைத்திருக்கிறான் ஒருத்தரை ஏழையா வச்சிருக்கிறான் ஒருத்தரை நடுத்தரமா வச்சிருக்கிறான் ஒருத்தர் அடிமட்ட தொண்டர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒருத்தர் அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள் யாரை அல்லா எப்படி நாடுகிறானோ அப்படி வைக்கிறான் தல்சுகுமன் நீ யாருக்கு நாடுகிறாயோ கேள்வி கணக்கு இல்லாமல் அளவில்லாமல் கொடுக்கிறாய் நீ யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு குறைத்து விடுகிறாய் அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகிறானோ அப்படி செய்கிறான் ஆனால் ஏன் நாடுகிறான் அதுதான் நல்லது ஆகையினால் செய்கிறார் அந்த நல்லதை இவரே புரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இவருக்கு புரிகிற அளவுக்கு விசாலமான பூரா உலகத்தினுடைய அறிவை ஒன்று திரட்டி இவருக்கு அல்லா கொடுக்கவும் இல்லை பூரா உலகத்தோட அறிவு நமக்கு வந்துருச்சா நாளைக்கு இந்நேரம் என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு இந்த உலகத்திலே சொல்லுகிற ஒரு சக்தி எந்த காலத்திலும் வர முடியாது அல்லவா அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்குத்தான் தெரியும் அவன் தான் அலீம் அவன் தான் கதீர் அவன் தான் அவன் நாடுகிறதை எல்லாம் செய்ய முடித்தவன் அவன் ஒருவன் தான் ஆகினாலே இந்த அம்மா நாலு பேரை நாலு விதமா நடத்திடுச்சுன்னு சொன்னான் அது எப்படி சரின்னு சொல்லுவோமோ அதே போல இந்த உலகத்தில நாம செல்வந்தராக இருக்கு முயற்சி செய்யறதுல தப்பில்லை ஆனால் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ அப்படி ஒத்துக்கொள்ளணும் நாமும் சீமானாக முயற்சி செய்யறதுல தப்பில்லை நாமும் பெரிய பெரிய மனக்கோட்டைகள் கட்டுறதுல தப்பில்லை ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் ஒரு நிதாபில் அதான் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் அது எனவே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நம்பி அமில சாலைகன் யார் ஈமானுடைய அமல சாலை செய்வார்களோ அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் பல நுகை என்னவும் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை தருவேன் நிம்மதியான வாழ்க்கை தருவேன் அருமையான வாழ்க்கை தருவேன் எங்க இந்த உலகத்திலே பல நெஜி என்னும் அஜிரகும் யாத்தினிமா மாக்கானு யாமலூன் ஆகரத்திலே அவர்களுக்கு சிறந்த கூடியை தருவேன் தாய்மார்களே இந்த அல்லாஹருடைய எக்கையின் அல்லாஹருடைய நம்பிக்கையுடனே ரசூல்லாய் சல்லா என்ன வழி காண்பித்தார்களோ அந்த வழியிலே நடப்போமே ஆனால் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அல்லாஹருடைய வாழ்தா அல்லாஹருடைய வாக்குறுதி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அருமையான வாழ்க்கை கிடைக்கும் அல்லாஹருடைய உத்தரவுகளை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை அல்லாஹருடைய உத்தரவுகளுக்கு மாறாக வாழ்ந்துவிட்டு சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை இந்த உலகத்தில் யார் அல்லாவுக்கு மாறா நடந்து ஒருத்தர் அல்லாவுக்கு மாறான வியாபாரம் செய்கிறார் சுத்தமான ஹராமான வியாபாரம் செய்கிறார் சுத்தமான ஹராமான வியாபாரம் செய்கிறார் கேட்டா என்ன சொல்றாருங்க இன்னும் அல்லா வச்சிருக்கோம் செய்யறது ஹராம் அல்லா பறக்கத்தா வச்சிருக்கோம் நான் சொல்றது அடிக்கடி இதுக்கு உதாரணம் கொசு உட்கார்ந்தா கடிக்கிறதுக்கு கொசு உட்கார்ந்தான் உடனே அடிக்க போனா பறந்துடும் அது உஷாரா இருக்கும் எல்லா பிராணியும் உஷாரா இருக்கும் அதனால என்ன செய்யும் நாங்கெல்லாம் என்ன செய்யறோம் கொசு விட்டா கொஞ்ச நேரம் விட்டுறது அந்த ரத்தத்தை அந்த ஊசியை செலுத்தி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிரு பாருங்க அந்த குடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மயக்கத்துல நம்ம கை கொண்டு போனா கூட அதுக்கு பழக்க மனசு வராது இப்ப அடிச்சிருக்கும் இந்த கொசு ரத்தத்தை குடிச்சு சுகம் பாக்குது பாருங்க எவ்வளவு நேரம் அதுக்கு அந்த மாதிரி இந்த உலகத்திலே கொஞ்ச நேரம் ஹராம் செய்து சுகம் பார்க்கிறார் கொசு ரத்தம் குடிக்கிற நேரம் தான் அது அவ்வளவு நேரம் நமக்கு இவ்வளவு நேரம் நமக்கு பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷம் அல்ல புராணியில் சொல்லுகிறான் தனஸ்ததிரிஜுகும் மின் சுதாய் மின் ஹை சுலாய் ஆலமூன் இன்ன கைதி மத்தீன் அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்து நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்க வந்து விட்டால் இந்த கைதி என்னுடைய சூழ்ச்சி மிக உறுதியானது மிக அழுத்தமானது நான் அவர்களை பிடித்தேன் அவர்கள் தப்பிக்க முடியாது ஆனால் உடனடியாக அல்ல இன்னொரு இடத்துல அல்லா சொல்லுவாங்க கடைசி நாம் கடைசி இன்னகும் எக்கீதூன கைதா வாக்கீது கைதா அல்லாவுடைய பாணி இன்னகும் எக்கீதூல கைதா குரான் விளங்க வேண்டிய ஆனால் இன்றைக்கு நாம குரானை என்னவா வச்சிருக்கிறோம் நம்ம கையில கட்டி இருக்கிற தாவீசும் குரானும் ஒண்ணுதான் கையில தாவீஸ் கட்டிட வேண்டியதான் அவ்வளவுதான் இடுப்புல தாவீஸ் கட்டிட வேண்டியதான் இல்ல கழுத்துல தாவீஸ் போட்ட வேண்டியதுதான் தாவீஸ் எழுதுனா வாங்கணும் அதுக்காகவே ஒரு தகரத்துல கூடு சுத்தி வைக்குது அதுக்குள்ள போட்டு நல்லா பேக் பண்ணி போட்டா அதுக்குன்னு மறுபடியும் எந்த பிரயாசையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பாட்டு கழுத்துல இருந்துட்டே இருக்கு இடுப்புல இருந்துட்டே இருக்கு அதோட பறக்க கிடைச்சுக்கிட்டே இருக்கு நாம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை இது போல இந்த குரானை தாவிசாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இந்த தீனை தாவிசாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹையும் ரசூலையும் தாவிசாக்கி வச்சிருக்கிறோம் எங்கேயா தேவைப்பட்ட அல்லா ரசூலை கூப்பிட்டுவோம் இல்லைன்னா அல்லா ரசூல தள்ளி விட்டு நம்ம இஷ்டத்துக்கு இல்லை குரான் வாழ்க்கையில விளக்கி செயல்பட வேண்டிய ஒன்று குரானுடைய அர்த்தம் புரியப்பட வேண்டிய ஒன்று குரான் விளங்கப்பட வேண்டிய ஒன்று குரான் அல்லாஹுடைய கலாம் அதனுடைய பொருளை அதனுடைய அருளை விளங்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியதி ஆனால் நாம் அதை மட்டும் இந்த ஆயத்தில் எல்லாத்தையும் சொல்கிறார் அவர்கள் என்னை ஏமாற்றிய மாதிரி நடிக்கிறார்கள் அல்லாவை ஏமாற்றிட்டும் நினைக்கிறான் அல்லாவை இப்போ சமீபத்தில் நடந்தது ஒரு ரெண்டு மூணு அதர்த்த ஒரு கார்ல கூட்டிட்டு போனோம் வாங்க துவா ஓதி ஆரம்பிக்கணும் வாங்க துவா ஓதி ஆரம்பிக்கணும் அவங்களும் கார்ல ஏறிட்டாங்க கார்ல ஏறி கொஞ்ச தூரம் போன உடனே கண்ணாடியில ஏற்றி விட்டாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி நல்லா ஏற்றி விட்டாங்க ஏற்றி விட்டு கார் போயிட்டே இருந்துச்சு இவங்க ஏன் ஏத்தனாரு உங்களுக்கு புரியல கார் போய் உள்ள நின்றுச்சு வாங்க வாங்க உட்காருங்கன்னாங்க துவா ஓதுங்க இன்னைக்கு இதனுடைய ஆரம்பம் ஆரம்ப நாள் அவங்களுக்கு துவாதிட்டாங்க அப்படியே கூட்டிட்டு வந்து அந்த காரில ஏற்றி கண்ணாடியில அடைச்சிருந்து அப்படியே கொண்டு வந்து கடைசி பார்த்தா சினிமா தியேட்டர் சினிமா தியேட்டர் உள்ள கொண்டு போய் துவா ஆரம்பிச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு போக தெரியாது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்ப தியேட்டர் என்பது ஹராம் சினிமா என்பது ஹராம் பத்த ஹராம் பச்சைனா தமிழ்ல சுத்தம் தான் அதாவது எந்த கலப்பு இல்லாத பச்சை பொய் அப்படின்னு என்ன எடுத்தங்க வெறும் பொய்க்கு பச்சை பொய்க்கு வித்தியாசம் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாவது ஓரஞ்சாரத்தில் கலந்துருக்கும் இல்லையா அப்படி கூட கலக்காத பொய்க்கு தான் பச்சை பொய் பதினாலு மாடி வச்சு எல்ஐசி பில்டிங் கட்டினா கட்டினா பதினஞ்சு இன்னும் கட்ட காணா எத்தனையோ வருஷம் ஆச்சு நியூயார்க்ல நூத்தி பதினெட்டு மாடி கட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு இப்ப நாங்க போய் நியூயார்க்ல இறங்கணும் அப்போ ஒரு எங்களை கூட்டிட்டு போறதுக்காக பேர் வந்திருந்தாங்க நாங்க ரெண்டு பேர் இன்னொருத்தர் மௌல்விதான் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும் எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒரு கார் முன்னால அந்த கார் ஓட்டிட்டு போறாரு ஒரு கருப்பு நீக்ரோ நவுக்கு புது முஸ்லீம் நம்மள மாதிரி பூர்வீக முஸ்லீம் அவங்க எல்லாம் நீகிரோ புது முஸ்லீம் ஆன உடனேயே நல்ல பெரிய ஜுப்பா போட்டுருக்காங்க பெரிய தலைப்பான் பார்த்தா அவங்க தாதாவோட தாதாவோட தாதாவோட முஸ்லீமா இருந்து போல தெரியுது அவரை பார்த்தா நம்ம தான் இப்ப எல்லாம் பேஷன் அப்படியே வச்சா கூட தாடி எண்ணமெல்லாம் பேஷன் பண்ணலாம் அப்படி தாய்மார்கள் சில நிகழ்ச்சி மறக்க முடியாது இதே போல குடும்பத்தில் நான் சொன்னா அவர் எளியும் புனையுமா வாழ்க்கை நடத்துறாரு இன்றைக்கு உதான் நம்ம அநேக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அநேகமான பெயர்களுடைய வாழ்க்கை பல பல பிரச்சனைகள் வருது பல பேருடைய நிகழ்ச்சிகள் வருது பல பேருடைய பஞ்சாயத்துகள் வருது அப்படி வரும்போது அதெல்லாம் கேட்டா கணவன் மனைவியினுடைய பிரச்சனை தான் எங்க பார்த்தாலும் எனவே இன்றைய சுமூக இருந்து அல்லாஹ் என்ன சொன்னாலும் சுமூக தொழுவேன் அங்கிருந்து தாய்மார்களே தொழுகை ஐந்து நேரம் கவராமல் தொழுங்கள் வீட்டிலே அனைவரையும் தொழுது செல்லுங்கள் தீனின்படி நடக்க சொல்லுங்கள் தீனுக்கு மாறான காரியங்களை விட சொல்லுங்கள் தீனுக்கு மாறாக நடந்து ருசி அனுபவிக்கிற மாதிரி தெரிகிறது ருசி இல்லை தாய்மார்களே இது ருசி இல்லை இது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது எனவே அந்த ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்வதற்காக தீனிபடி நடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தீனின்படி நடக்க தகுதி தர வேண்டும் என்று வாக்கு செய்து கொண்டு முடிக்கிறேன் வாக்கு தாவான ينكحها وهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது எதுவெல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் அல்லாஹை கொண்டு நடந்தது எதுவெல்லாம் நடக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹை கொண்டு நடக்கிறது இனி எதுவெல்லாம் நடக்குமோ அதுவெல்லாம் அல்லாஹை கொண்டுதான் நடக்கும் இப்பொழுது எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ நமக்கு வெளியே தெரிகிற தோரணையிலும் நமக்கு வெளியே தெரியாத தோரணையிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது அனுப்பிரமான அளவு கூட அனுப்பிரமாணம் என்று சொன்னால் ஒரு வினாடியை ஒரு லட்சம் பங்காக்கி ஒரு பங்காக்கினால் அதுதான் ஒரு அனுப்பிரமாணம் சொல்லலாம் உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக ஒரு வினாடியே ஒரு லட்சத்துல ஒரு பங்காக்கும் அந்த அளவு கூட இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் மனிதர்களுடைய சொந்த இஷ்டத்திலே அவருடைய விருப்பத்திலே நடப்பதில்லை நடப்பதாக தாங்க வேணா நினைச்சுக்கலாம் நான் நான் செய்தேன் நான் சொன்னேன் நான் சம்பாதிச்சேன் நான் சாப்பிட்டேன் நான் செய்த நான் செய்த நான் செய்தேன்னு சொல்றது லால்பேட்டை முதல் சாலை ஜெல்சா நடந்துச்சு அப்ப நான் சொன்னேன் ஜெல்சாவுக்கு முதல் நாள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால ரம்சானுக்கு முன்னால ஜெல்சாவுக்கு முதல் நாள் வீட்டுல இருந்து மதுரசாவுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்போ அங்க பார்த்தத இங்க லால்பேட்டை ஜெல்சாவிலே சொன்னேன் முன்னால ஒரு சேவல் போய்கிட்டு இருக்குது பின்னால கோழி போய்கிட்டே இருக்கு அந்த சேவல் திரும்பி திரும்பி பார்த்துக்குது கோழியும் அந்த அந்த சேவலை தொடர்ந்தே போகுது போக போக அந்த கோழி ஒரு சத்தம் கொடுத்துக்குது சேவலும் சத்தம் கொடுத்துக்குது சேவல் தான் தனக்கு எஜமான் தனக்கு ரப்புன்னு இந்த கோழி நினைச்சிருக்கு அதனாலதான் அந்த சேவல் பின்னாலேயே போகுது அந்த சேவல் எங்கேயாவது போய் கொஞ்சம் கிளவி விட்டு என்னமோ அது கிடைச்சா தான் கொஞ்சம் திண்டுக்கும் இந்த கோழிக்கு கொஞ்சம் கொடுத்துக்கும் விட்டுக்கும் இப்படியே அந்த கோழியை கூட்டிக்கிட்டே போகுது எங்க எல்லாம் போகுதோ சேவல் எங்க எல்லாம் போகுதோ அங்க எல்லாம் எதுவும் போகுது கோழியும் போகுது கோழி நினைச்சுக்குது இந்த சேவல் தான் எனக்கு ரிசுக்கு தேடி தருது சேவலா ரிசுக்கு தேடி தருது சேவலே அலமோதிக்கிட்டு இருக்கு ஆனால் அது அது இப்படி ஒரு நினைவை உண்டாக்கி வச்சிருக்கு கோழிக்கெல்லாம் தான் தான் அந்த கோழிக்கெல்லாம் ரிசுக்கு தேடி தருவதாக ஒரு நினைவை உண்டாக்கி வச்சிருக்கு இந்த கோழியை நம்பிக்கிட்டு இருக்கு இந்த கோழி அந்த சேவலை ரப்பாக நம்புறது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுதான் நாம் நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய தொழிலை நாம நம்புறதும் நம்முடைய மனைவி மக்களை நாம் நம்ப வச்சிருக்கிறோம் நம்ம மனைவி மக்கள் எல்லாம் நம்மளைத்தான் நம்பி இருக்கிறாங்க நாம தான் ரப்புன்னு நாம தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் நாம தான் அவங்களுக்கு இரணம் கொடுக்கிறோம் நாம தான் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் ரமதான் வந்தால் எல்லா உடைகளும் நாம தான் வாங்கி கொடுக்கிறோம் நாம தான் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கிறதாக அவர்கள் நினைச்சு வச்சிருக்கிறாங்க அதனாலதான் மௌத்தா போறேங்கிற பேச்சு எடுத்தாலே எங்களை விட்டுட்டு போயிட்டா நாங்க என்ன செய்வோம் இவன் போயிட்டா அல்லா இருக்கிறான் எங்களை நீ விட்டுட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் இப்ப இருக்கும் போது இவர் இருக்கும் போதும் அல்லாதான் பாதுகாக்கிறான் இவர் போனாலும் அல்லாதான் பாதுகாக்க அவுரங்கசேப் ஆலம்கீர் அவுரங்கசேப் ரஹமத்துல்லா ஆலை முகலாயருடைய ஆட்சியில் அவருடைய ஆட்சி போல விரிவான ஆட்சி எதுவும் இருந்ததில்லை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் அவருடைய ஆட்சி இருந்துச்சு எங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் அவ்வளவு பெரிய மன்னர் ரொம்ப பெரிய தீன்தார் ஆனால் அவர் ரொம்ப தீன்ல பிடிவாதமா இருந்த காரணத்தினால சில பேர் அவரை முரட்டு சுபாவம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க அது விளங்காதவங்க சொல்றது அவர் அவருடைய காலத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் சாதாரண முகலாயருடைய மன்னர்களுடைய பழக்கமே இது இருந்துச்சு அவர்களுடைய தினந்தோறும் விருந்துல முகமது பின் துக்லத்துடைய விருந்துல தினந்தோறும் அவருடைய தஸ்தர்கான ஆயிரம் உலமாக்கள் அவருடனே சாப்பிடுவாங்க தினந்தோறும் விருந்தில் ஆயிரம் உலமாக்கள் அவாம்கள் வேற பொதுஜனங்கள் வேற வழிபோக்கர்கள் வேற சாப்பிடுகள் வேற உலமாக்கள் மட்டும் ஆயிரம் பேர் அந்த பகுதியில் இருக்கிற ஆயிரம் பேர் ஒவ்வொரு நேரம் விருந்துல சாப்பிடுவாங்க மன்னரோட சாப்பிடுவாங்க எவ்வளவு சாப்பாடு அவர் கொடுத்திருப்பாரு அது மாதிரி எவ்வளவு தான தர்மம் செய்தாங்க அவுரங்கசீப் இதுல ரொம்ப பெரிய தான தர்மகர்த்தாவும் கூட மிகப்பெரிய தீந்தாரும் கூட ஐயாயிரம் ஹதீஸுக்கு அதிகமாக சனதுடனே ஞாபகம் இருந்துச்சு இன்னைக்கு அஞ்சு ஹதீஸ் நான் சொல்லுவேன் சொல்றதா இருந்தா யாரும் அதாவது லேசா நினைக்காம இருக்கிறதா இருந்தா அஞ்சு ஹதீஸ் சனதோட ஆலிம்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் உங்களை பத்தி சொல்ல வரல ஹதீஸ் வேணுமானா கொஞ்சம் துண்டு துண்டா அங்க அங்க சொல்லிக்கோமே தவிர பூரா ஹதீஸ் சனதோட சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஹதீஸ் முழுசா சொல்றதுன்னு ரொம்ப பெரிய கஷ்டம் ஐயாயிரம் ஹதீஸ் சனதோட யாவும் இருந்துச்சு அவருக்கு அவருடைய தர்பார்ல ஒருத்தர் வந்தார் ஒரு பெரியவர் வந்தார் பார்த்தா பெரிய மனுஷனா தெரிஞ்சார் வந்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார் அரசர் சொன்னார் ஏதாவது நல்ல தொகை கொடுக்கணும் என்று நினைச்சிருப்பார் ஆயினால் சொன்னார் அசர் தொழுகையில் என்னை சந்திங்கன்னு சொன்னார் அசர் தொழுகையில என்னை சந்திங்கன்னு சொன்னார் அசர் தொழுகை பள்ளிக்கு வருவேன் அங்க வந்து சந்திங்க தொழுது பிறகு அசர் தொழுது பிறகு பார்த்தா அந்த பெரியவர் வரல காணல எங்க போயிட்டார் தெரியலன்னு தேட சொன்னார் பெரியவர் நல்ல மனுஷனா தெரிஞ்சார் அவரு என்கிட்ட வந்து கேட்டார் நான் தர்றேன்னு சொல்லியிருந்தேன் காணல கொஞ்சம் பாருங்க அவர் எங்க இருக்கிறார் பாருங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாரு போய் தேடி பார்த்தாங்க பள்ளியில எங்கேயும் கிடைக்கல வெளியே தேடி பார்த்தாங்க எங்கேயும் கிடைக்கல ரொம்ப தூரம் தேடி போன பிறகு அவர் வெளியே போய்கிட்டு இருந்தார் அவர் சொன்னாங்க அரசர் கூட்டிக் கொண்டு வர சொல்றார் அதனால அவரை அழைச்சு கொண்டு வந்தாங்க அழைச்சு கொண்டு அரசத்தை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு அரசு அரசர் கேட்டார் யாருங்க அவுரங்கசீப் ஆலம்கீர் கேட்டார் என்ன நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்களே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனே அசரத்துறை இவரை என்ன பாருங்கன்னு சொல்லியிருந்தேனே எங்க போயிட்டீங்கன்னு கேட்டார் நான் கொடுக்கறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் சொன்னார் பெரியவர் சொன்னாரா அசுர் சொல்றதுக்கு பார்த்தேன் நீங்க அல்லாவுக்கு முன்னால கையேந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்களே தான் கேட்டு வாங்குறீங்க நானும் அல்லாட்ட கேட்டு வாங்கலாம்னு பிச்சைக்காரன் போய் பிச்சையா வாங்கணும் நீ அல்லாட்ட கேட்டு தான் வாங்குறீங்க அல்ல முன்னால கையேந்துக்கிட்டு இருந்தீங்க நீங்களே அல்லாட்ட பிச்சை வாங்குறீங்க கையேந்திரது என்ன பிச்சை தாங்க அர்த்தம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கையேந்திரது என்னோ பெரிய குடுக்கறதுக்கு கொடுக்குற மாதிரி அதனாக்க இது பிச்சை கேட்கறது பிச்சைக்காரன் ஒரு கையில தான் கேட்பான் நாம அல்லாட்ட ரெண்டு கையில கேட்கணும் நான் பிச்சைக்காரன் நினைக்காத யாருக்கு ஈமான் வர முடியாது சகோதரர் நான் பிச்சைக்காரன் நினைக்காத யாருக்கு ஈமான் வர முடியாது வல்லாஹோ கனி வாந்தும் புக்கரா அல்லா ஒரே ஒருத்தன் தான் கனி கொடுக்க சக்தி உள்ளவன் அவன் தான் இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் கொடுக்கிறவன் அவன் தான் வாந்தும் புக்கரா நீங்க எல்லாம் பக்கீர் என்ன தெரியுமா இல்லைங்களா எல்லாம் தேவை தேவையில்லாதவங்க யாரும் கிடையாது எல்லாம் கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் எல்லா இடத்தான் கேட்கணும் யார் கொடுக்கணும் அல்லாதான் கொடுக்கணும் அல்லாவை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அல்லாவும் கொடுத்து கொண்டும் இருக்கிறான் அல்லாவும் கொடுத்து கொண்டும் இருக்கிறான் அல்லாவை தவிர யாரும் கொடுக்காம கொடுக்கறது இல்லை அல்லாவன் கொடுத்து கொண்டும் இருக்கிறான் அல்லாஹோ நீங்க எல்லாம் அல்லாஹ் பக்கம் தேவையானவர்கள் ஆகினால எல்லாரும் அல்லா இடத்தான் கேட்கிறோம் அதுவும் பாருங்க இந்த ரெண்டு கையேந்து கேட்கறது இருக்குது தொழுகைக்கு திபுலா காபா தொழுகைக்கு கிபிலா காபா துவாவுக்கு கிபிலா பானம் அல்லாஹ் பார்த்து கேட்கணும் கை இப்படிதான் வச்சு கேட்கணும் கை வைக்கிற முறையும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கை வச்சிருக்கிற முறையில தெரியணும் இவர் கிட்ட கேட்கிறாருன்னு தெரியணும் இவர் என்ன கேட்கிறாரு தெரியணும் பிச்சை கேட்கிறாரு தெரியும் சும்மா கை எப்படி வச்சிருக்கிறாருங்க இவர் என்ன பிச்சை கேட்கிறாரு ஏதோ சொல்லிய போறாரு மாதிரி தெரியுது பார்த்து பிச்சை கேட்கிற மாதிரி தெரியல வெக்கக்கேடு சகோதரர்களே அல்லாட்ட கேட்க கூட தெரியல இவன் என்ன அல்லாவுடைய அடிமை சகோதரர்கள் அல்லாட்ட எப்படி கேட்டா அல்லா கொடுப்பான் பிச்சைக்காரன் எப்படி கேட்டா கொடுப்பான் சில பேர் இருக்கிறாங்க இப்படி வந்து கூப்பிட்டு இப்படி ரெண்டு ரூபா கொடுங்க ஓங்கி அறைய மாட்டோம் அல்லாட்ட கேட்கிற முறையா பிச்சைக்கார பிச்சை கேட்கறது எப்படி கேட்கறாங்க பக்கத்துல நின்று அப்படி நின்று இப்படி நின்று அவங்க கேட்கிற முறை பார்த்தா சில நேரத்துல நம்மளை தொடுவாங்க எதுக்காக சொன்னா அப்பவாவது திரும்பி பார்க்க மாட்டாராங்கிறதுக்காக தவிர இல்லையானால் பூரா பூரா நூத்துக்கு நூறு நம் பக்கம் கவனத்தை திருப்பி நாம தான் பூரா பூரா அவருக்கு கொடுக்க போறது எவ்வளவு தெரியாது ஆனால் அவர் பூரா பூரா தன்னுடைய கவனத்தை திருப்பி கேட்கிறார் ஆனா அல்லாட்ட நம்ம கேட்க கூட தெரியாது ஆகினால் அல்லாதான் கொடுத்து கொண்டிருக்கிறான் எதுவெல்லாம் இந்த உலகத்துல நடந்ததோ அதுவெல்லாம் அல்லாஹி கொண்டு நடந்தது எதுவெல்லாம் நடக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹி கொண்டு நடக்கிறது எதுவெல்லாம் இனி நடக்குமோ அதுவெல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் நடக்கும் இப்பொழுது எதுவெல்லாம் வெளியே தெரிகிற தோரணையிலும் வெளியே தெரியாத தோரணையிலும் எதுவெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் அல்லாஹி கொண்டுதான் நடக்கிறது நம்மளை கொண்டு எதுவும் நடக்கல வாயில ஊறுற எச்சியும் அல்லாதான் ஊற வைக்கிறான் வாயில எச்சி ஊறாம போயிட்டால் என்ன ஆகுங்க வாய் அப்படியே ஒட்டி போயிடும் மனசுல சாப்பிடவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது உள்ள எப்படி போகும் வாயில எச்சி ஊறலன்னு சொன்னா இந்த எச்சி ஊற வைக்கிறது யார் இந்த உலகம் பூரா சேர்ந்தாலும் எச்சி ஊற வைக்க முடியாது சகோதரர்களே நோம்பு நேரத்துல சில சமயங்கள்ல வெயில் காலமா இருந்தா இப்ப அல்லாவுடைய கிருபை குளிர் காலத்துல வந்திருக்குது இனி இனி இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் குளிர் காலத்துல தான் இருக்கு அதுக்குள்ள இன்ஷால்லா அடுத்த வெயில் காலத்துல நோம்பு வர்றதுக்குள்ள நம்ம எல்லாம் மூத்தாயிரும் யாரும் இருக்க மாட்டோம் அடுத்த மார்ச் ஏப்ரல் நோம்பு வர்றதுக்குள்ள நம்ம என்ன ஆயிரும் அதாவது ஏன்னா பத்து பத்து நாள் தள்ளிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஒரு மாசம் தள்ளுறதுக்கு மூணு வருஷம் ஆயிரும் இப்படி பார்த்தா இன்னும் அஞ்சு ஏழு எட்டு வருஷம் ஆயிரும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிரும் பதினஞ்சு இருபது வருஷம் பிறகு யாருக்கு போறான்னு தெரியாது அப்படி வெயில் காலத்துல வரும்போது அதுவும் அரபு நாட்டுடைய வெயில் காலத்துல நோன்பு வரும்போது நாக்கெல்லாம் உடந்து போயிடும் காஞ்சு போயிடும் குடல்ல இருக்கிற ஈரத்தை பொறுத்து தான் வாயில் எச்சி ஊறுது குடல்ல இருக்கிற ஈரத்தை பொறுத்து தான் வாயில் எச்சி ஊறுது குடல்ல இருக்கிற உணவை பொறுத்து தான் வாயில் எச்சி ஊறுது குடல் காஞ்சு போயிருச்சுன்னா சொன்னா வாயில் எச்சி ஊறாது நோம்பு காலத்துல குடல் காஞ்சு போயிருது ஆகையினால வாயில் எச்சு கூடாது அதுவும் வெயில் காலமா இருந்தா ரொம்பவும் காஞ்சு போயிருது வாயில் எச்சு கூடாது அப்ப அப்படி எப்படி தடவர தடவுறோம் எங்க இருந்து எச்சி வரும் எச்சி வராத சகோதரர்களே இந்த உலகம் பூரா சேர்ந்தாலும் நீ ஒரு கோடி கொடுக்கறது இல்ல ஒரு சொட்டு எச்சி கொடுக்க முடியாது நீ ஒரு கோடி கொடுக்கறது இல்ல என்ன கொடுக்க முடியாது ஒரு சொட்டு எச்சி கொடுக்க முடியாது எல்லாம் பார்த்து கூற வைக்கணும் அதே போல உள்ள போனதுக்கு பிறகு இப்ப என்னென்ன நடந்து கொண்டிருக்கு நமக்கு தெரியுமா இங்க உள்ள போன பிறகு என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது அல்லா நடத்தி கொண்டிருக்கிறான் உள்ள போன சாப்பாடு இறப்பைக்கு போகுது இறப்பைக்கு போய் ஜீரணமாகுது ஜீரணமாகி பித்தமாகுது ரத்தமாகுது கோடையாகுது ஆகுது பீஷாபாகுது பயக்கானாவாகுது நீ என்னென்னவாகுது இந்திரிய துளி ஆகுது அது பிறகு அதுல அதுல ஜீன்ஸ் உண்டாகுது அது உண்டாகுது என்னென்னவோ உண்டாகுது முடிக்கணக்கான பொருள் வெள்ளையணுங்கிற செவப்பணுங்கிற ரத்தத்துல பாத்துருக்கோமே இல்லைங்க ரத்தத்துல ரெண்டு அணு இருக்கா இல்லைங்களா ரத்தத்துல எத்தனை அணு இருக்கு ரெண்டு அணு இருக்காது ஒண்ணு வெள்ளையணு இன்னும் செவப்பணும் எங்கேயாவது ரத்தத்துல வெள்ளையை பார்த்திருக்கீங்களா வெள்ளை ரத்தம் பார்த்திருக்கீங்களா எல்லாம் சிவப்பா தான் இருக்கு ஆனா வெள்ளை அணுவும் இருக்கு சிவப்பு அணுவும் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம எல்லாரும் ஆமன் பிந்தாகி இதை கொண்டு ஈமான் கொண்டோம் யாரு இது வரைக்கும் வெள்ளை ரத்தத்தை பார்க்கல ரத்தத்துல வெள்ளைய வெள்ளை கலர் பார்க்கல ரத்தத்துல வெள்ளை கலர் இருப்பாவது பார்த்தோம்னா இல்ல ஆனா எல்லாரும் சொல்றாங்க வெள்ளை அணுவு இருக்குது ஆக நாமளே என்ன செய்யும் வெள்ளை அணு இருக்குதுன்னு நம்புறோம் இதை நம்ம தயார் அல்ல சொல்றது ரொம்ப தயார் இல்லை பூரா ரத்தம் சிகப்பா தானே இருக்கு வெள்ள ரத்தம் வெள்ள அணு எங்க இருக்குது இருக்குதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்க ஆகையினால் நம்புறோம் எங்க டாக்டர் சொல்றாங்க கண்ணுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை எதுவெல்லாம் நம்ம நம்பணுமோ அதுவெல்லாம் கண்ணுக்கு தெரியணுங்கிற கட்டாயம் இல்லை கண்ணுக்கு தெரியாத கொடான கொடி இருக்குது எப்படி ரத்தத்தில் இருக்கிற மாதிரி இந்த ரத்தத்திலிருந்து தான் மற்ற சக்தி எல்லாம் உற்பத்தி ஆகுது நமக்கு ஒரு எனர்ஜி உண்டாகுது சாப்பாட்டுக்கு பிறகு எனர்ஜி உண்டாகுது இதுவெல்லாம் எப்படி உண்டாகுது நமக்கு தெரியுமா இந்த உடல்ல போனதுக்கு பிறகு எப்படி உண்டா அல்லாதான் செய்யறா சகோதரர்களை மேல சாப்பாடு வாயில வச்ச பிறகு அது உள்ள போனதுல இருந்து உள்ள போன பிறகு ஆகிறதுன்னு அத்தனையா தான் செய்யறான் இதே போல இந்த இரவுல என்ன ஆகி கொண்டிருக்குது சூரியன் நகர்ந்து கொண்டே இருக்குது காலையில இன்ஷால்லா உதயமாகும் இதுவும் அல்லாதான் செய்ய வைக்கிறான் இதுவும் அல்லாதான் செய்ய வைக்கிறான் சந்திரன் வளர்ந்து கொண்டே இருக்கு இப்ப வளர்பிறை பதினஞ்சு வரைக்கும் வளர்பிறை பதினாலு வரை வளர்பிறை வளர்ந்து கொண்டே இருக்குது இதுவெல்லாம் அல்லாதான் செய்ய வைக்கிறான் பிறகு தேஞ்சு போகுது அதுவும் அல்லாதான் செய்ய வைக்கிறான் வளர்றதன் காரணமாக இந்த பூமியில என்னென்ன என்னென்ன வித்தியாசங்கள் நடக்குது அதுவெல்லாம் தான் செய்ய வைக்கிறான் சந்திரனுடைய வளர்ச்சியின் காரணமாக சந்திர உஷ்ணம் அதிகமாகுது அந்த சந்திர உஷ்ணத்தின் காரணத்தினாலதான் பழங்கள் பழுக்குது தானியங்கள் பக்குவம் அடையுது உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்து சந்திரனுடைய உஷ்ணத்தின் காரணத்தினால நமக்கு தெரியாது அல்லாதான் நடத்தி வைக்கிறான் காத்து வீசிக்கொண்டே இருக்குது அல்லாதான் வீச வச்சுக்கொண்டே பூராவும் அண்ணாவை கொண்டுதான் நடக்குது சோதர்களே குழந்தை உண்டாயிக்கொண்டே இருக்குது குழந்தை தாயினுடைய வயிற்றுல வளர்ந்து கொண்டே இருக்குது அல்லாதானே வளர்த்து வளர்த்தி கொண்டிருக்கிறான் புவல்லது யுசப்பிற்கும் பிலர் ஹாமி கைஃபியா அவன் நாடிய முறையில உங்களுடைய உங்களுடைய தாயினுடைய வயிற்றுல உங்களை வளர வைத்தான் இப்ப எத்தனையோ வயிற்றுல குழந்தை குழந்தை உற்பத்தி ஆகி கொண்டிருக்கு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கு யாருக்கு தெரியும் என்ன குழந்தை வளருது எப்படி குழந்தை வளருது யாருக்கு தெரியும் குழந்தை என்ன சைஸ்ல வளருது யாருக்கு தெரியும் புவல்லதி அவன்தான் அவன் எவன் சொந்திருக்கும் சிலரகாம் அவங்களுடைய தாயினுடைய அந்த கர்ப்ப அறையிலே உங்களை வளர்த்தினானே அவன் தான் அவன் இதுவெல்லாம் அல்லாஹத்தால செய்து கொண்டிருக்கிறான் இதை கொண்டெல்லாம் மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறான் ஜனங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தான் நல்ல குழந்தை பிறக்கிறதுங்கிறது இல்லை காவிர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்குது முஸ்லீம்களுக்கு தான் ரிசு கிடைக்கிறதுங்கிறது இல்லை காவிர்களுக்கும் ரிசு கிடைச்சிக்கிட்டு இருக்குது முஸ்லீம்களுக்கு தான் நல்ல உணவு கிடைக்குதுங்கிறது இல்லை காவிர்களுக்கும் கிடைச்சு கொண்டு இருக்குது முஸ்லீம்களுக்கு தான் காத்து கிடைக்கும் ஈமான் கொண்டவங்களுக்கு தான் காத்து ஈமான் கொண்டாதவங்களுக்கு தான் காத்து இல்லை அத்தனை பேரும் ஈமான் கொண்டுருவாங்க ஈமான் கொண்டவங்களுக்கு தான் காத்து காத்தன்னா கொடுக்கறான் ஈமான் கொண்டவங்களுக்கு எப்படி காத்தன்னா கொடுக்குறானோ அதே போல ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அண்ணா காத்து கொடுக்கறான் ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் எப்படி அல்லாஹத்தாலா இந்த பிராணவாயுவின் மூலமாக உயிரை நிலைக்க வச்சிருக்கிறானோ அதே போல ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நிலைக்க வச்சிருக்கிறான் இது இப்ப இந்த பூமியில இருந்து தானியத்தை உற்பத்தி செய்யறது யார் உற்பத்தி செய்யறான் அல்லாஹத்தாலா உற்பத்தி செய்யறான் ப- ப- அந்த சூரத்தில் வருது நாம் இந்த பூமியை வஷக்கக்ரல் ஆர்த ஷக் شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا ஒப்பாக்கேசம் வாப்பா மதா அல்லக்கும் ஒரு நாமிக்கும் அல்லாஹால சொல்றான் இந்த பூமியை நாம் மிக பெரும் சக்தி கொண்டு பிளந்தோம் என்று அல்லா சொல்லும் பூமி பிளந்துதானங்க தானியம் வருது ஒரு நெல் உள்ள போட்டுட்டோம் அந்த நெல் பூமியை பிளந்து கொண்டு வெளியே வருது நெல்லுக்கு பூமியை பிளக்கிற சக்தி இருக்கா நெல்லுக்கு மேல் நோக்கி வர்ற சக்தி இருக்கா எல்லா வஸ்துவுக்கும் கீழ் நோக்கி போற சக்தி தானே அப்படி இருக்கு இது மட்டும் மேல் நோக்கி எப்படி வருது இது மட்டும் மேல் நோக்கி எப்படி வருது அதுவும் அந்த நெல்லிலிருந்து கிளம்பக்கூடிய முளை கிளம்புது பாருங்க அதுல இப்படி நசுக்கனா நசுக்கி போயிடும் அவ்வளவு சின்னது சாதாரணமானது அவ்வளவு மெல்லியது அந்த மெல்லிய அந்த முளை கிளம்பும் போது அந்த பூமியை பிளந்து கொண்டு அது கிளம்புதே அது யாருடைய சக்தியை கொண்டு அது கிளம்பல அது வெளியே வரல நான் நம்முடைய சக்தியை கொண்டு பூமியை பிளந்தோம் அந்த முளையை வெளியே வர வைத்தோம் என்றெல்லாம் பிறகு நாம் அதில் தானியங்களை உற்பத்தி இப்படி பூமியை பிளந்து தானியத்தை உற்பத்தி ஆக்கி கொடுக்கிறது அல்லாவுடைய சக்தியை கொண்டுதான் இது அல்லாஹாலா மூமின்களுக்கு மட்டும்தான் இது தர்றானா ஆர்த சக்தா பூமியை நாம் பிள நம்முடைய மிக பெரும் சக்தியை கொண்டு பிளந்தோம் அதிலே பிறகு நாம் தானியங்களை விளை முளைய செய்தோம் என்று அல்லாஹால ஆனால் இங்க பாருங்க மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹால பூமியை பிளந்து தன்னுடைய குதிரத்தை கொண்டு தானியத்தை உற்பத்தி செய்து கொடுப்பானா காபிருக்கு அல்லா கொடுப்பான் காபிருக்கு மட்டுமில்ல முஷ்ரிக்கு அல்லா கொடுப்பான் முஷிரிக்கு மட்டுமில்ல மஜூசிக்கு அல்லா கொடுப்பான் நெருப்பையே கடவுள்னு வணங்குறான் அவனுக்கு அல்லா கொடுப்பான் சரி இதெல்லாம் இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாருங்க அவனுக்கு எல்லாம் கொடுப்பான் கடவுளே கடவுள் இருக்கிற கடவுள் இருக்கிறதாக சொல்றவன் முட்டாள்னு சொல்ற முட்டாள் இருக்கிறானே அவனுக்கு எல்லாம் கொடுப்பான் உனக்கு நல்லா கொடுப்பான் நெருப்பு வணங்குறவனுக்கு கொடுப்பான் சாமி வணங்குறவனுக்கு கொடுப்பான் கல்ல வணங்குறவங்களுக்கு கொடுப்பான் இதையெல்லாம் வணங்க கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் கொடுப்பான் மூமினுக்கு எல்லாம் கொடுப்பான் இந்த உலகத்துல பொதுவான நியமத்துகள் சூரியனுடைய வெளிச்சம் யாருக்கு கிடைக்கும் ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லாரும் ஈமான் கொண்டுவாங்க இரவு யாருக்கு ஒரு ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஈமான் கொள்ளாத மேல எல்லாம் நேரம் வெயில் அடிக்கும் எல்லாரும் ஈமான் கொண்டுவாங்க உலகத்தினுடைய வெளிப்படையான என்னென்ன நியமத்துகள் இருக்கோ அத்தனையும் மூமின்கள் காவிரங்கள் வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹால கொடுத்துக்கொண்டே இருக்கணும் இதே போல நம்முடைய சுவாசம் மூச்சு விடுறது இருக்கிறது மூமின் காவிருக்கு வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து இதே போல சம்பாதிச்ச பணம் கிடைக்கிறது மூமினுக்கெல்லாம் கிடைக்க கொடுக்க வைக்கிறான் சார் இருக்கிற காவிற்கெல்லாம் கொடுக்க வைக்கிறான் சொல்ல போன சமயத்துல மூமினோட அல்லாஹத்தால பணத்தை அதிகமா கொடுத்தோம் இதே போல குழந்தைகள் கிடைக்கிறது மூமினுக்கும் கிடைக்குது காவிற்கும் கிடைக்குது இந்த உலகத்தில் நடக்கிற என்னென்ன நல்லதைகள் இருக்கு அது மூமின்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது இல்லை காசுகளுக்கு கிடைக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது இல்லை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு கிடைக்கும் ஈமானுக்கு மாற்றமாகத்தான் நடக்கணும்னு சில பேர் சொல்றாங்க பாருங்க பாவத்தை உலகத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு பாவம் செய்யணும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யற ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு அல்லாஹால தன்னுடைய நியமத்துக்களை குறைக்கிறது இல்லை இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆகையினாலதான் இதை சொல்லப்படுது இது அல்லாஹுடைய சுண்ணத்து சுண்ணத்தில்னா அல்லாவுடைய சுண்ணத்துல எந்த மாற்றம் கிடையாது அல்லாஹத்தால சாப்பிட்ட ஜீரணம்ங்கிறது அல்லாவுடைய சுண்ணத்து சாப்பாடு கொடுக்கிறது அல்லாவுடைய சுண்ணத் எல்லாருக்கும் கொடுப்பான் சாப்பிட்ட ஜீரணமாக வைக்கிறது அல்லாவுடைய சுண்ணத் எல்லாத்துக்கும் அல்லாஹத்தால் ஆக்குவான் வியாதி வந்தால் வியாதி வர்றதுங்கிறது அல்லாவுடைய சுண்ணத்து தான் வியாதிக்கு மருந்து செய்யறது அல்லாவுடைய சுண்ணத்து தான் அந்த மருந்தை கொண்டு சிவா தர்றதும் அல்லாவுடைய சுண்ணத்து தான் இது சுண்ணத்துலாம் இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது அல்லாவுடைய சக்தி கொண்டு நடக்குது இந்த சக்தியை கொண்டு பலன் பெறுகிறவர்கள் மூமின்கள் மட்டுமல்ல காவிர்களும் காவிர்கள் மட்டுமல்ல முஷிரிக்குகளும் முஷிரிக்கள் மட்டுமல்ல அல்லாஹுவை மறுக்கிறவர்களும் இது சுண்ணத்துல்லா எல்லாத்துக்கும் எல்லாம் பொதுவாக்கிட்டான் சுண்ணத்துல்லாவை கொண்டு எல்லாரும் பிரயோஜனம் அடைவாங்க நெருப்பை கொண்டு பிரயோஜனம் அடைகிறது மூமின்கள் மட்டும்தான் பிரயோஜனம் அடைகிறாங்களா எங்க புரோட்டா சுடுறது பூமின்களுக்கு மட்டும்தான் புரோட்டா நெருப்பு கொண்டு சுட முடியும் காவிர்கள் தான் நெருப்பு வச்சா சூடாது புரோட்டா வேகாது என்றிருந்தால் காவிரில மூமின் ஆயிருவான் நம்ம ஊர்ல புரோட்டாவும் வடையும் இல்லைன்னா அவ்வளவு பேர் மூமின் ஆயிருவான் நம்ம நாட்டுல புரோட்டாவும் வடையும் இல்லைன்னு சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் புரோட்டாவும் வடையும் எப்பவும் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்கும் காலையில ஏழு மணிக்கும் வடை கிடைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வடை கிடைக்கும் காலையில அஞ்சு மணிக்கு புரோட்டா கிடைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு புரோட்டா கிடைக்கும் புரோட்டாவும் வடையும் நம்ம ஊர்ல இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் எப்பவுமே கிடைக்கும் இந்த ரெண்டும் வேகல யாருக்கு வேகல காபிரா இருந்தா வேகாது அத்தனை பேர் மூவி ஆயிரும் அல்ல செய்ய முடியுமா செய்ய முடியாதா செய்ய முடியாது அல்லாவுக்கு வேக வைக்கிறது வேகாம இருக்க வைக்கிறது அல்லாவுடைய சக்தியில் உள்ளது நெருப்பு சக்தி அல்லா கொடுத்தரல நெருப்புக்கு அல்லா சக்தி கொடுத்தரல நெருப்புக்கு அல்லா சக்தி கொடுத்துட்டா அந்த நம்ப நாள் பிரகம் மூமினா இருக்கிறது இல்லை நெருப்புக்கு அல்லா வேக வைக்கிற சக்தி கொடுக்கல வேக வைக்கிற சக்தி அல்லா தன் கையில வச்சிருக்கலாம் சில சமயத்தில் நெருப்பு மூலமா அல்லா வேக வைக்கிற சக்தி சீக்கிரம் சில சமயத்தில் அல்லா நெருப்பு மூலமா குளிர்ச்சியான சக்தி சீக்கிரம் சில சமயத்தில் நெருப்பு ஹீட்டரா இருக்கும் சில சமயத்தில் நெருப்பே ஏசி ஆயிரும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கான மாதிரி நமக்கு ஏசி தனியா போடணும் ஹீட்டர் தனியா போடணும் ரெண்டு வேற வேறையா போடணும் ஆனா அல்லாவுக்கு அப்படி இல்லை ஏசியில ஹீட்டர் வரும் ஹீட்டர்ல ஏசி வரும் நெருப்பு ஹீட்டர் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அது ஏசி அது அவங்களுக்கு மட்டும்தான் மற்ற கூட இருந்தவங்களுக்கு இல்ல எப்படி முடியும் அல்லாவுக்கு முடியும் அல்லாஹால காதிரமத்தில் இதுவெல்லாம் சுண்ணத்துள்ள சோதர்கள் எல்லாரும் இதுல இருந்து பிரயோஜனம் அனுபவிக்கிறாங்க நெருப்பிலிருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க காற்றிலிருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க தண்ணீரிலிருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க மண்ணிலிருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க சூரிய சந்திரிலிருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க தாவர தானியங்கள் பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க ஆடு மாடு பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க பால் தயிர் இருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க நகை நட்டு இருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க இந்த உடை நடைகள் இருந்து பிரயோஜனம் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க இதுல மூமின் காப்பு இருக்கிற வித்தியாசம் இல்லை இது சுண்ணத்துல்லா அல்லாஹத்தால உலகத்துல பொதுவாக்கிட்டான் ஒண்ணு சுண்ணத்துல்லா ஜவை ரெண்டாவது இருக்கு குதிரத்துல்லா அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை பிரயோகப்படுத்துறது இந்த உலகத்திலே அல்லாஹத்தால சில சமயம் தன்னுடைய குதிரத்தை பிரயோகப்படுத்துறான் தானா சொன்னபடி நடந்துகிட்டே நடந்துகிட்டே நடக்கிறவங்களுக்கு அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் நடக்காதவங்களுக்கு அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் எங்க பிடிக்கலன்னு வந்துச்சோ அல்லாஹால தன்னுடைய குதிரத்த சமயத்துல காட்டுவான் இந்த பூமியை லேசா உலுக்கி காட்டுவான் அதுக்கு பேர் பூகம்பம் கொஞ்சம் மழையை அதிகமாக்கி காட்டுவோம் அதுக்கு பேர் பெருவெள்ளம் கொஞ்சம் மழையை அதிகமாக்கி காட்டினா அதுக்கு பேர் பெருவெள்ளம் கொஞ்சம் மழையை அல்ல நிறுத்தி காட்டுவோம் அதுக்கு பேர் பஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இல்லாம அதுக்கு பேர் பட்டினி கொஞ்சம் விலைவாசியை தூக்கி விட்டுருவான் தக்காளி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடும் அதுக்கு பேரு என்னங்க சொல்றது விலைவாசி உயர்வு எப்படி உயர்ந்துச்சுன்னு தெரியாது காயப்படுத்துறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டையே காயப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தாலாக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை அந்த அவ்வளவு பெரிய சக்தி உள்ள கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை காயப்படுத்துறதுக்கு வெங்காயம் போதும் அது வெறுங்காயம் அல்ல வெங்காயம் ஒரு பெரிய கவர்மெண்ட் அல்ல காயப்படுத்திடுவான் நம்ரூத கொசுவை கொண்டு அல்லாஹத்தால சாகடிச்சான்னு அதிக சரித்திரத்தில் படிக்கிறோம் அந்த கொசுவை கொண்டு சாகடிச்சா உயிருள்ள பிராணி இது ஒண்ணுமே இல்லாத வெறும் வெங்காயம் ஒண்ணுமே இல்லாத வஸ்துவத்தான் ஆடப்போட வெங்காயம் ஒண்ணுமே இல்லாத என்ன சொல்றது ஒண்ணுமே இல்லாத ஆளத்தான் என்ன சொல்றதுங்க வெங்காயம் சொல்றது வெங்காயம் உரிக்க உரிக்க தோல் தான் இருக்கு ஒண்ணு இருக்காது உள்ள எல்லாத்துல மாதிரி மேல தோல் உள்ள பழம் அப்படியே அடுக்குதுல வெங்காயம் மோசமான வஸ்து நீங்களே போயிருங்க உரிச்ச எல்லா வஸ்துவையும் உரிச்ச மேல தோல் இருக்கும் உள்ள பழம் இருக்கும் எல்லா வஸ்துவையும் உரிச்ச மேல தோல் இருக்கும் உள்ள பழம் இருக்கும் அதுக்குள்ள விதை இருக்கு ஆனா வெங்காயத்துல உரிக்க உரிக்க என்னதான் இருக்கும் தோலாதான் இருக்கும் அதனாலதான் வெங்காயம் சொல்லு அல்லாஹ் ஜெலசான் நாடினால் சகோதரர்களை சிறிய சிறிய வஸ்துவை கொண்டு பெரிய பெரிய செய்திருவான் பூமியை லேசா உலுக்கி காமிச்சுட்டா சும்மா ஒரு ஒரு எவ்வளவு உழுக்குதுங்க ஒரு சின்ன கோடு நகர்ந்துட்டா போதும் ஒரு ஒரு ஒரு இன்ச் நகர்ந்துட்டா போதும் ஒரு இன்ச்சு இல்ல ஒரு ஒரு அதாவது சென்டிமீட்டர்ல ஒரு சென்டிமீட்டர் பூமி அந்த பகுதி மட்டும் நகர்ந்துட்டா போதும் கட்டடங்கள் இப்படி சாஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமா சாஞ்சிச்சுன்னா புவியீர்ப்பு ஸ்தானம் மாறுச்சுன்னா பெரிய பெரிய கட்டடம் விழுந்துரும் எவ்வளவு பெரிய கட்டடமோ அவ்வளவு சீக்கிரம் விழுக்கும் பாத்தீங்களா பெரிய கட்டடம் சீக்கிரம் விழுகும் சின்ன வண்டி இருக்கா சீக்கிரம் சாயாது பெரிய வக்கீலே தூக்கிட்டு போற வண்டி இருக்கு பாருங்க ரொம்ப உயரமா இருக்கதான் உயிர் பையன் சீக்கிரம் சாஞ்சது அது கீழே விழுந்துருக்கு எவ்வளவு பெரிய கட்டணமோ அவ்வளவு சீக்கிரம் விழுகும் பூகம்பத்துல முதல்ல விழுகிறது பெரிய கட்டணம் தான் விழுகும் சின்ன கட்டணம்னா கடைசியில தான் விழுகும் அல்லாஹ் நாடினால் எப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை பிரயோகிக்க நாடுகிறானோ ஒன்னு இருக்கு சுண்ணத்துள்ளா எல்லாத்துக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் சோறு எல்லாத்துக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் காத்து எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நெருப்பு எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உலகத்துல சுகம் எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் மருந்து சாப்பிட்டா சுகம் எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுல இதெல்லாம் சுண்ணத்துள்ளா ஆனா எப்ப அல்லாவுடைய குதிரத்தங்க பிரயோகப்படுதோ பிறகு மனிதர்களுடைய சக்தி எதுவும் செய்ய முடியாது என்ன சொல்லிடுவாங்க பூகம்பம் வந்தது எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்துச்சு அதுக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்துச்சுன்னு எப்ப சொல்லுவாங்க வந்த பிறகு சொல்லுவாங்க வர்றதுக்கு முந்தி சொல்ல மாட்டாங்க புயல் மையம் கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுதான் சொல்லுவாங்களே தவிர புயல் ஏன் வந்துச்சு ஏன் மையம் கொண்டுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க புத புயல் தெக்க நகருதுன்னு சொல்லுவாங்க வடக்க நகரம் இப்படி நகரையும் வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டான் அப்படி நடந்திருக்கு இப்ப வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டான் அப்படி நகர்ந்திருக்கு அடே தெக்க நகரம் சொன்னே அது நகர்ந்துருச்சு அவ்வளவுதான் எல்லாம் நகர்த்திட்டான் தன்னுடைய குதிரத்தை காமிக்கிறதுக்காக உன் கண்ணுக்கு எல்லாம் காமிச்சிருப்பா அது தெக்க நகர்றதாக ஆனால் எல்லாம் தன்னுடைய குதிரத்தை கொண்டு வடக்க நகர வச்சிருவான் இந்த உலகத்துல எல்லா பேப்பர்லயும் வருமே தவிர வடக்க நகர்ந்துச்சுட்டு ஏன் வடக்க நகர்ந்துச்சுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பிறக்கல இது வரைக்கும் இது அல்லாவுடைய குதிரத்து இது இதுக்கு பேர் குதிரத்துள்ளா இதுக்கு பேர் குதிரத்துள்ளா இதே போல நெருப்பு ஒரு அளவு வரைக்கும் நம்முடைய சக்திக்கு கட்டுப்பட்டு இருக்கு நெருப்புல என்ன வேணுமானாலும் செய்யலாம் பால் பால் காய வைங்க அடுப்புல வச்சு பால் காய வச்சுக்கிறோம் கேஸ்ல வச்சு பால் காய வச்சுக்கிறோம் சமையல் செய்துக்கிறோம் முட்டை பொறிச்சுக்கிறோம் எல்லாம் செய்திருக்கிறோம் அதே நெருப்புல அதே நெருப்பு பிடிச்சிருச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்வீங்க பயர் சர்வீஸ் வந்து கூட அணைக்க முடியல எத்தனையோ நெருப்புகள் இப்படி ஆயிருக்கு பயர் சர்வீஸ் வந்து அணைக்க முடியல பயர் சர்வீஸ்ல ஊத்துற தண்ணீர் தான் நெருப்பு அதிகமாகிறது அநேகமான ஃபயர் சர்வீஸ்ல வராம இருந்தா கொஞ்சம் முந்தி அணைஞ்சிருக்கும் வராம இருந்தா கொஞ்சம் முந்தி அணைஞ்சிருக்கும் இவன் வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்ச உடனே நெருப்புல தண்ணி பட்ட உடனே தண்ணி ஆவி ஆயிடும் தண்ணி போய் நெருப்பு அணைக்காது ஒரு இடம் இருக்கு தண்ணி நெருப்பு அணைக்கும் ஒரு இடம் இருக்குது நெருப்பு தண்ணிய ஆவியாக்கி ரெண்டு இடம் இருக்கு அந்த இடத்துல தண்ணி பிரயோஜனப்படாது பைதல் பிஹார் சுஜிரத் கடல் நெருப்பு பிடிச்செறியும் கடல் என்ன பிடிச்செறியும் கயாமத்துடைய நாள் வரும்போது வைதல் பிஹாரு சுத்திரன் கடல் நெருப்பு பிடிச்சு எரியும் அது எப்படி தண்ணி ஆச்சு நெருப்பு எப்படி பிடிக்கும் தண்ணி ஆவியாக ஆரம்பிச்சிட ஒரு நேரம் இருக்கு தண்ணிக்கு அந்த நேரம் வரும் தண்ணிக்குள்ளேயே நெருப்பு இருக்கு இப்போ ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேளுங்க விஞ்ஞானிகள்ட்ட கேளுங்க தண்ணிக்குள்ள நெருப்புடைய மாத்தாதான் இருக்கு மூலப்பொருள் தண்ணிக்கு நெருப்பு தான் தண்ணிக்கும் நெருப்பு தான் மூலப்பொருள் ஆனால் அதுல ஒரே ஒரு விஷயம் கம்மியா இருக்கிறதுனால அது நெருப்பாகாம இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் அதுல உண்டு பண்ண தண்ணி போற நெருப்பாயிரு பைதல் பிஹாருக்கு கயாமத்துடைய நாளையில் அதுதான் ஒரே ஒரு விஷயம் தான் கம்மியா இருக்கு உதாரணமா நூறு விஷயம் தேவைப்படுது நெருப்புக்கு நூறு விஷயத்துல தொண்ணூத்தி ஒன்பது தண்ணியில் இருக்கு நான் சொல்றேன் எனக்கு அஜத்துக்கு என்ன தெரியும் நினைக்காதீங்க நீங்க இன்னும் விசாரிச்சு பாருங்க நான் கேட்டதே பூரா சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால சொல்லல நம்ம ரமலான்ல தனாதி காலத்துல அசந்து போயிருக்கிறோம் அதனால நான் அசந்து போயிருக்கிறேன் நீங்க அசறீங்களா இல்லையோ அதனால நானே சீக்கிரமா முடிக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது விஷயம் தண்ணியில இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தண்ணியில நெருப்பு ஆகிறதுக்கு பாக்கி அது கையாமத்துடைய நாள் ஆயிரும் இப்படி நெருப்பு வந்துருச்சு அணைக்க முடியாத சகோதரர்களே நெருப்பு வந்து வெறும் பெயர் சர்வீஸ் கொண்டு மட்டும் அணைக்க முடியறது இல்ல நெருப்பு வந்து அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சிட்டு இவ்வளவு எரிஞ்சிச்சு சேதம் எவ்வளவு சேதம் அது பதினெட்டு பேர் செத்ததா பதினெட்டு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார் நான் மொத்தம் கேட்டா நூத்தி எண்பதா இருக்கும் இவர் பதினெட்டு தான் கணக்கு சொல்லியிருப்பார் ஒவ்வொரு சைபரும் விட்டுட்டு தான் சொல்றது பழக்கம் எப்பவுமே நம்ம கணக்கு போடும்போது ஒரு சைபர் சேர்த்துக்கணும் அல்லது ரெண்டு சைபர் சேர்த்துக்கணும் இவ்வளவு சேதமாத்தை நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீங்க நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே மழை வர்றதுக்கு முன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலே நீங்க தடை போட்டிருக்கலாமே புயல் வர்றதுக்கு முன்னாலே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கலாமே செய்ய முடியாத சகோதரர்களே தன்னுடைய குதிரத்தை அல்லாஹாலா காமிச்சிட்டால் புயல் போகுதுன்னு சொல்லலாமே தவிர புயலை தடுத்து நிறுத்த முடியாது நெருப்பு பிடிச்சு எரிஞ்ச எரியுமே தவிர அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனா அதே நேரத்தில் ஒன்று இடையில ஞாபகம் வச்சுங்க அல்ல நான் அல்லாஹாலாவுடைய பெயர்ல எல்லாத்தையும் நிறுத்துற சக்தி இருக்கு அதே உமருடைய காலத்துல இப்பவும் மதீனா மதீனாவுக்கு போறவங்க மதீனாவுக்கு போறவங்க சில விவரம் உள்ள ஒரு இடத்துல கேட்டா சொல்லுவாங்க மதீனாவில் ஹர்ரான் ஒரு இடம் இருக்கு மஸ்ஜித் நபிலிருந்து ஏறக்குறைய அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அல்லது அதை விட கொஞ்சம் தூரம் இருக்கும் ஹர்ரான் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கல்லு கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவும் கருப்பா இருக்கு நெருப்பு பட்ட மாதிரி நெருப்பு கல்லு அப்படி தெரிஞ்சா கல்லு எரியாது கருப்பாயிரும் இல்லையா அது போல கருப்பா இருக்கு நெருப்பு பிடிச்சு கரிஞ்சு போனதுக்கு தான் ஹர்ரான் அரபியில சொல்றது நெருப்பு பிடிச்சு கரிஞ்சு போன பொருளுக்கு ஹர்ரான்னு சொல்றது அந்த ஹர்ராங்கிற இடம் இருக்கு அந்த ஹர்ராங்கிற இடத்துல அதுல துமரதி இல்லாஹத்தானுடைய காலத்துல நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருச்சு நெருப்பு பிடித்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஜனங்களால ஒண்ணும் செய்ய முடியல அதற்கு முத்தமன் சொன்னாங்க அதற்கு உமரே நெருப்பு பிடித்து எரியுது அமீர் மூவின் அவர்களே ஏதாவது செய்யுங்க அதற்கு உமர் சொன்னாங்க என்ன செய்ய சொல்றீங்க நெருப்பு பிடித்து எரியுது ஏதாவது செய்யுங்க அதற்கு துமர் மசித பார்த்தாங்க தமீமே தாரி அது உட்கார்ந்து இருந்தாங்க அதற்கு தமீமே தாரிய கூப்பிட்டாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க உங்க நெருப்பு பிடி எரியுதான் அதை போய் அணைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நெருப்பு பிடிச்சு எரியுது அதை போய் அணைச்சிட்டு யார்கிட்ட சொன்னாங்க தமீமே தாரியிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க இது எது போலன்னு சொன்னா இப்ப இப்படித்தான் சோதர்களே சில பேர் பள்ளிவாசல உட்கார்ந்து குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்மி செய்துகிட்டே இருக்கிறாங்க விக்கிர செய்துகிட்டே இருக்கிறாங்க ஏதோ ரொம்ப அவசியமான வேலை வந்தா போறாங்க வேலை செஞ்சுட்டு பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க தங்க தேவை பூர்த்தி செய்து பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க வீட்டு தேவை பூர்த்தி செய்து பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு சம்பாதிக்கணும் மறுநாள் ஹயாத்தா இருக்கிறது ஊர்ஜிதமா இருந்தா சம்பாதிக்கலாம் ஹயாத்தா இருக்கிறது ஊர்ஜிதமா இருந்தா சம்பாதிக்க வேண்டியது ஊர்ஜிதம் இல்லை எவ்வளவுக்கு சௌ இருக்கிறது ஊர்ஜிதமோ அவ்வளவுக்கு சம்பாதிச்சா போதும் இல்லாததுக்கெல்லாம் சம்பாதிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் மனுஷனுடைய ஆசை விசாலமா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு போறார் பிறகு பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிறார் இப்ப அவரை பார்த்தா ஜனங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி பள்ளியாசல்ல உட்கார்றவங்கள பாவம் அப்பராணி அவருக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்பராணி அதான் நான் சொன்னேன் எவ்வளவு அப்பராணி நீங்க எல்லாம் பிராணி அப்பராணி பிராணி தானே வரும் அடுத்த பதம் அடுத்தா இவர் அப்ராணி நீங்களா என்ன பிராணியா வச்சுங்க இவர் அப்ராணியா வச்சுங்க அவ்வளவுதான் இன்னும் அடுத்த வார்த்தை ரொம்ப சொன்னா சொல்லுவாங்க அப்பாவி அப்ப நீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல இது மாதிரி தமீம தாரி பள்ளியில் உட்கார்ந்து இருந்தாங்க அதர தமீம தாரிய கூப்பிட்டு அதர சுமர் சொன்னாங்க போய் நெருப்பு பிடிச்சிருக்கான் கொஞ்சம் போய் பாருங்க அதர் தமீம தாரி வந்தாங்க அமீர் மூமின் என்ன என்ன போய் சொல்றீங்க நான் இல்ல நீங்க தான் போங்கண்டாங்க அதர தமீம தாரி சொன்னாங்க மண் அனவ மா அன சோதர்களை மண் அனவமான நான் என்ன மா அனன்னு சொன்னா நான் ஒரு கல்லு மண்ணு கூட பொறுத்த சாதனை சமம் இல்லையே நான் போய் என்ன செய்வேன் மண் அனவமான அதுல சுமர் சொன்னாங்க அந்த அந்த இது ஹபந்த நீங்க நீங்க தான் போங்கன்னு சொன்னாங்க நெருப்பு பிடிச்சிட்டு போயிரு அதுல தமிழ் மதாரி பா மிஸ்கின் போனாங்க நெருப்பு பிடிச்சு எரியுது நெருப்பு பிடிச்சு எரியுது என்னங்க இப்போ வந்து அந்த அதே தமீமை தாரி போறாங்க கூட இருந்தவங்க கூட்டு போறாங்க அதே தமீமை தாரி ரதையெல்லாம் போனாங்க போய் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நெருப்பு பார்த்து அல்லாஹு அக்பர் நெருப்பை இஷாரா செஞ்சாங்க அல்லாஹ் அக்பர் நெருப்பு பின்னால போச்சு அல்லாஹ் அக்பர் நெருப்பு பின்னால போகுது அல்லாஹ் அக்பர் நெருப்பு பின்னால போகுது அல்லாஹ் அக்பர் நெருப்பு பின்னால போகுது கடைசியா ஹர்ராகிற இடம் வரைக்கும் கொண்டு போய் சேர சேர சேர நெருப்பு அணைஞ்சும் போச்சு முடிஞ்சு போச்சு அல்லாவுடைய பேர்ல அவ்வளவு சக்தி இருக்கு ஆனால் அல்லாவுடைய பேரை சொல்ற ஆள்ல அந்த நம்பிக்கை இருக்கணும் அல்லாவுடைய பேர்ல இன்னைக்கு அதே சக்தி தான் இருக்கு அல்லாவுடைய பேர்ல சக்தியில கம்மி இல்லை அல்லாவுடைய பேர்ல இன்னைக்கு அதே சக்தி தான் இருக்கு எந்த சக்தி அதற்கு தாரி சொன்னா அல்லாவுல இருந்துச்சோ எந்த சக்தி அதோட துமர் சொன்ன அல்லாவுல இருந்துச்சோ எந்த சக்தி முகமது சொன்ன அல்லாஹுல இருந்துச்சோ எந்த சக்தி ஹஸ்பி அல்லாஹ் நியாமல் வக்கீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன அல்லாஹுல இருந்துச்சோ அதே சக்தி அல்லாங்கிற வார்த்தையில இன்னைக்கு இருக்கு ஆனால் சொல்லக்கூடிய ஆளுடைய மனசுல அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்காங்கிறதா கேள்வி அந்த நம்பிக்கை வந்துட்டால் பிற சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய குதிரத்து நமக்கு மாசுக்காயும் இப்ப சுண்ணத் அல்லாவுடைய சுண்ணத் எல்லாத்துக்கும் ஒத்துதான் இருக்கு எல்லாத்துக்கும் சாதகமா இருக்கு சுண்ணத்துல்லா எல்லாருக்கும் சாதகமா இருக்கு குதிரத்துல்லா அல்லா நமக்கு சாதகமாகும் எது சாதகமாகணும் குதிரத்துல்லா நமக்கு சாதகமாகணும் பூகம்பம் வந்தால் அந்த பூகம்பத்தை நமக்கு சாதகமாக கொள்ளக்கூடிய சக்தி பூகம்பத்தை வராமலாக்கிற சக்தி அல்லது பூகம்பமே வந்தாலும் அதை நமக்கு சாதகமாக்குற சக்தி வாழை நம்ம கண்ணு முன்னால வந்தாலும் அந்த வாழை நமக்கு சாதகமாக்குற சக்தி விஷமே நம்ம கண்ணுக்கு முன்னால வந்தா அந்த விஷத்தை நமக்கு சாதகமாக்குற சக்தி ஒரு பெரும் படையை நம்ம முன்னால வந்தா அந்த படையை நமக்கு சாதகமாக்குற சக்தி ஒரு பெரும் வலுவான ஆயுதங்கள் உள்ள படை நம் உள்ளால வந்தா அந்த படை நமக்கு சாதகமாக்குற சக்தி இது எப்ப கிடைக்கும் நாம் அல்லாஹுவை எவ்வளவு நம்புறமோ அவ்வளவு கிடைக்கும் நம்ம எவ்வளவு அல்லாஹ் நம்புறமோ அவ்வளவு கிடைக்கும் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உலகத்துடைய சரித்திரத்தில் பூரா உலக சரித்திரத்தில் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் வந்து முகமது ரசூல்லா இஸ்லாம் வரை முகமது ரசூல்லா இஸ்லாம் இன்றைக்கு வரைக்கும் பூரா உலகத்துடைய ஒரு பெரிய முன்மாதிரி அல்லாஹால பதிலுடைய நிகழ்ச்சி பதிலுடைய சகாபாக்கள் அங்க போனாங்களே அந்த சகாபாக்கள் போனாங்க ரசூல்லா போனாங்க அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அது உலகத்துல அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் வானமும் கண்டதில்லை பூமியும் கண்டதில்லை சூரியனும் கண்டதில்லை சந்திரனும் கண்டதில்லை இந்த உலகத்தினுடைய வரலாற்றுடைய எந்த பக்கத்திலே நீங்க பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அல்லாஹத்தான் நடத்தி காமிச்சா என்ன காரணம் இது இதான் காரணம் சகோதரர்கள் அவர்கள் அல்லாஹின் பக்கம் முழுமையாக நம்பிக்கையை வைத்து விட்டார்கள் அல்லாஹிடத்துலதான் கேட்டாங்க எதையும் அவங்க பார்க்கல எதையும் அவங்க பார்க்கல எதிரியுடைய கையில என்ன இருக்காது அவங்க பார்க்கல எதிரியுடைய கையில இருக்கிற வாழ அவங்க பார்க்கல வாளுடைய பளபளப்பு அவங்க பார்க்கல வால் வச்சா வெட்டிடும் வாழ்னு சொன்ன நம்ம வாழை பார்த்தது இல்லைங்க இந்த காலத்துல நம்ம பார்த்தா பார்த்தா என்ன பார்த்திருக்கிறோம் அதனால வச்சதே பேர் வச்சோம் பேனா கத்தி பேனா மாதிரி ஒரு கத்தி அவ்வளவுதான் அதுக்கு பேரே பேனா கத்தி அதை விட பெரிய கத்தி நம்ம பார்த்தது இல்ல அதை விட பெரிய கத்தி பார்க்கணும்னா கசாப் கடைக்கு போகணும் அதை விட பெரிய கத்தி பார்க்கணும்னா கசாப் கடைக்கு போகணும் மாடு இருக்கிறது கத்தி வேணும்னா எங்கேயாவது கசாப் கடையில தான் போய் தேடணும் அவ்வளவு பெரிய கத்தி பார்த்த உடனே மாடு இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு மயக்கம் வந்துருது சகோதரர்கள் மாடு இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு மயக்கம் வந்துருது அதனாலதான் பாருங்க ஆடு இருக்கிறது கூட போய் எங்கேயாவது யாரையாவது கூப்பிட்டு வருவாங்க இவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு ஆடு ஆடு இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹத்தால நமக்கு ஆக்கி இருக்கிறான் அல்ல கழுத்துல கட்டி வைக்கணும் வச்சு எப்படி அறுக்கணும் ஒரு உயிரை போக்குறதுக்குள்ள ஆகை இலகுவான வரி எதுவோ அதான் அந்த வழிதான் அல்லாஹ் தந்திருக்கான் நேரம் அதை பத்தி இப்ப சொல்ல நேரம் இல்ல தேவையும் இல்ல அப்படி அல்லாஹத்தால தந்திருக்கிறான் அந்த கத்தி நம்ம பார்த்ததே இந்த காலத்துல பால் பால் நம்மால பிடிக்க கூட முடியாது சில பள்ளிவாசல்கள்ல ஷாப்பிகள் இருக்கிற இடங்கள்ல கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல ஜும்மா குத்வால பிடிக்கிறதுக்கு வாழ் வச்சிருப்பாங்க ஜும்மா குத்வால பிடிக்கிறது வாழ் வச்சிருப்பான் அநேகமான இடங்கள்ல வாள் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னா கட்டையில செஞ்சு அதுக்கு இந்த எனாமல் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த வாழை அடுப்பெரிக்கத்தான் உதவும் கட்டையில செஞ்சு எனாமல் பெயிண்ட் அடிச்சா எதுக்கு உதவுங்க அடுப்பெரிக்கத்தான் உதவும் சில சில இடங்கள்ல ஒரு உண்மையான வாழ் இருக்கு ஆனா அந்த உண்மையான வாழ் சண்டையில உபயோகப்படுத்தின வாழ் இல்ல இவங்களா செஞ்சு வச்ச வாழ் அந்த வாழ்ல கூர்மையெல்லாம் இருக்காது அந்த வாழ்ல என்ன இருக்காது கூர்மை இருக்காது உண்மையிலேயே சண்டையில உபயோகப்படுத்தின வாள்கள் பாக்குறதா இருந்தா சில மியூசியங்கள்ல இருக்கு மெட்ராஸ்ல மியூசியம் இருக்கு அங்க இருக்கு டெல்லியில இருக்கு அது மாதிரி செங்கோட்டையில இருக்கு இது மாதிரி சில இடங்கள்ல உண்மையிலேயே உபயோகப்படுத்தின வாள் இருக்கு அந்த வாள் பார்த்தா நம்ம உயரம் இருக்கு நம்ம அளவு உயரம் இருக்கு இந்த வாழை தூக்கிட்டு அப்படி எடுத்து சண்டை போடணும் சகோதரர்கள் போட முடியுமா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன் எங்கேயாவது சண்டை போடுறவனை பார்த்தா நமக்கு வைத்தார போகுமே எவனா சண்டை போடுற பார்த்தா வைத்தால போக சகோதரர்களே அப்படி ஒரு வீரம் அவர்களிடத்தில் இருந்துச்சு எதிரிகளிடத்தில் அவ்வளவு வாள் இருக்கு ஆனால் சகாபாக்கள் தங்களிடத்துல எதுவும் இல்லை ஆனாலும் அந்த வாளையை அவர்கள் பார்க்கல அந்த சக்தி அவங்களை பார்க்கல அந்த நபர்களே அவங்க பார்க்கல நபர்கள் அவங்க பார்க்கல முதல் விஷயம் நான் இது சொல்லிடுறேன் நம்ம பதில் நம்முடைய சகாபாக்கள் எவ்வளவு இருந்தாங்க கடைசியில யுத்தத்துல ஆரம்பத்துல கூட இருந்தாங்க முனாபிக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க ஆரம்பத்துல கூட இருந்தாங்க என்னைக்கு கூட இருந்தாங்க முனாபிக்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டாங்க பிறகு மத்தவங்களும் மத்தவங்களும் யாராவது இருந்திருப்பாங்க போயிட்டாங்க எல்லாம் போன பிறகு கடைசியா பதிர் மைதானத்தில் இருந்த சகாபாக்கள் ஒரு சரியான சொல்படி முன்னூத்தி பதிமூணு பேர் பதிர் மைதானத்தில் இருந்தது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க ஏறக்குறைய ஆயிரம் ஆயிரத்து கொஞ்சம் கம்மி பத்தோ இருபதோ ஐம்பதோ கம்மி அவ்வளவுதான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் உறுதியாக சொல்லப்படுது ஏறக்குறைய ஆயிரம் பேர் இது முன்னூத்தி பதிமூணு அது ஆயிரம் மூணு பங்கு இதை விட அதிகம் இது இது போல இன்னொரு பங்கு இன்னொரு பங்கு மூணு பங்கு ஒரு ஒரு நபருக்கும் இடையில மூணு பங்கு வித்தியாசம் ஆயிரம் பேர் ஏறக்குறைய இருக்கிறான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதிரத்தை இபின் அப்பாஸ் உடைய ரிவாயத் அதிரத்தை இபின் அப்பாஸ் உடைய இருக்கு சொல்றாங்க யுத்தம் நடக்க போற சமயத்துல யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல நான் எனக்கு பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு பேர் இருப்பாங்க காப்பிர்கள் கேட்டேன் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டேன் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்று நான் பக்கத்தில் இருந்த கேட்டேன் பக்கத்தில் இருந்தால் என்கிட்ட கேட்டார் இபின் அப்பா சொல்றாங்க பக்கத்தில் இருந்தால் என்கிட்ட கேட்டார் காபிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் நான் பதில் சொன்னேன் உராகும் சபையின் எழுபது பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் எத்தனை பேர் எழுபது பேர் இபின் அப்பா சொன்னார் பக்கத்தில் சொன்னார் நான் உராகும் நான் நூறு பேர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன் குரான் அல்லாஹுத்தார தப்சீலா சொல்லி இருக்கிறார் தல்லலகும் ஆயுனிகும் அவர்களுடைய கண்களிலே அல்லாஹுத்தாலா அவர்களை எண்ணிக்கையில குறைவாக்கி காண்பித்தார் ஆயிரம் பேரை இபுன் அப்பாசுடைய கண்ணுக்கு எத்தனை பேரா காமிக்கிறாங்க எழுபது பேரா காமிக்கிறான் இங்க இருக்கிறது முன்னூத்தி பதிமூணு அங்க இருக்கிறது எழுபது இப்ப மனசுல தைரியம் வருமா வராதா தைரியம் வரும் எவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா யுத்தம் நடக்க ஆரம்பிக்க போறது கொஞ்சம் முன்னாலே சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க புத்து வச்சு உட்கார்ந்து இருக்காங்க பாவம் மிஸ்கின் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரவெல்லாம் தூங்கல வழியில வந்த நாலு நாளும் தூங்கவே இல்லை இன்னைக்கு இரவெல்லாம் தூங்கல மறுநாள் காலையில யுத்தம் நடக்க போகுது இந்த யுத்தம் நடக்க போறதுல இது யுஷிக்கும் அமனத்தன் ஆசன் அவர்கள் உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்ந்து கொண்டு தூங்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க சாபாக்கள் என்ன இருக்கிறாங்க அதிகமான பேர் தூங்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் நான் அவர்கள் மீது தூக்கத்தை போட்டேன் நான் மீது என்ன போட்டேன் தூக்கத்தை போட்டேன் இப்ப காவிர்கள் அங்கிருந்து பாக்குறாங்க காவிர்கள் அங்கிருந்து பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க முன்னூத்தி பதிமூணு பேர் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க கையில எதுவும் இல்ல சாப்பிட சாப்பாடு இல்ல இப்படி பலகீனமான நிலையில யுத்த களத்துல வந்து உட்கார்ந்து தூங்குறாங்களே அப்ப இவங்களுக்குள்ள என்னவோ இருக்கு சோதரர்களை யுத்த களத்துல தூங்குறது ஈமானுக்கு அடையாளம் விவாதத்துல தூங்குறது ஈமானுடைய குறைவுக்கு அடையாளம் யுத்த காலத்துல தூங்குறது எது கிடையாளம் ஈமான கிடையாளம் இபாதத்துடைய இடத்துல தூங்குறது ஈமான்ல வலுவில்லாம இருக்கிறது கிடையாது இங்க முடிப்பு வரணும் யுத்த அல்ல வேலை நம்பிக்கை வரணும் ஆகினால் தூக்கம் வந்துச்சு என்றால் அவருடைய ஈமான் அதிகமாக இருக்கிறது என்பது கிடையாது இதை பார்த்தார்களோ இல்லையோ காதலுடைய மனசுல பலகீனத்தன்மை போட்டான் அல்ல காதல்களை பலகீனப்படுத்துறதுக்கு முஸ்லிம்களுக்கு துப்பாக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத சகோதரர்களே தூக்கத்தை கொடுத்தாலே போதும் நாம துப்பாக்கி கொண்டு போய் காவிர்களை வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாம தூங்கியே காவிர்களை ஜெயிச்சிடலாம் இன்னைக்கு அதான் ஜெயிச்சுக்கிட்டு தூங்கிங்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தூங்கி ஜெயிச்சுமா இல்லையா அது வேற தவிர துப்பாக்கி தேவையில்லை தூங்கியே ஜெயிக்க முடியும் இது குரானுடைய குரானுடைய ஆயத்து இது இது யோசிக்கும் அமனத்தன் ராசன் சரி பதில் யுத்தம் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு யுத்தம் நடக்கிறதுக்குள்ள எந்த காரணங்களும் முகாந்திரங்களும் அங்க இருக்கலை ரசூலுல்லா இசலாசன் எப்ப மதீனாவுக்கு போயிட்டாங்களோ மக்காவில இருக்க விடலை இருக்க விடலை இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க ரசூல்லா இசலாசன் பகிரங்கமா தீனுடைய வேலை செய்ய முடியல தாவத்துடைய வேலை செய்ய முடியல பகிரங்கமா செய்ய முடியல தார அர்க்கம்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு தாவத்துடைய வேலை செய்துகிட்டு இருக்கிறான் கொஞ்சம் சகாபாக்கள் தான் அங்க இருக்கிறான் கொஞ்சம் சகாபாக்கள் தான் இருக்கிறான் ஹிஜரத்துக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால தொழுகை கடமையாகப்பட்டுச்சு தொழுகை மட்டும்தான் கடமையாக்கப்பட்டுச்சு வேற எந்த கடமையும் இருக்கல ஆனால் பகிரங்கமா தீனுடைய வேலை செய்ய முடியல செய்ய முடியலங்கிறதுல காபத்துல்லாவில போய் தொழுகிறதுக்காக ரசுல்லா சலாம் போனாங்க காபத்துல்லாவில போய் தொழுது கொண்டிருந்தாங்க தொழுகை என்று ஒன்று முதல்ல இருந்துச்சு காபத்துல்லாவில போய் தொழுவாங்க தொழுது கொண்டு சஜிதாவில் இருக்கும் போது தொழுகையில சஜிதாவில் இருக்கும் போது அல்லாஹோடு அவர்களுடைய இணைப்பு அப்படி இருக்கிற நேரத்தில் சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் அங்க பழக்கம் என்னன்னு சொன்னா காபத்துல்லாவை சுற்றி அந்த காலத்துல பெரிய மைதானம் இருந்துச்சு காலி மைதானம் இருந்துச்சு காதர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பழக்கம் அவர்களிடத்துல தாரும் நதுவா அதாவது ஒரு அஞ்சுமன் ஒரு சங்கம் வச்சிருந்தாங்க அந்த சங்கத்துல பெரிய பெரிய தலைவர்களா உட்கார்ந்து தங்களுடைய நாட்டை பத்தி உள்ள ஆலோசனைகள் ஊரை பத்தி உள்ள ஆலோசனைகள் செய்வாங்க பெரிய பெரிய தலைவர்கள் அபு ஜஹல் ருத்துபா இது மாதிரி உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்க அப்ப ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்கிறான் அதுல ஒருத்தர் சொன்னா அநேகமா அபு ஜஹல் தான் சொன்னா இவர் தொழுகிறார் தன்னை நபின்னு சொல்றார் இப்படி எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறார் இந்த வீட்டுல இன்னைக்கு ஒட்டகம் இருக்கிறான் அந்த ஒட்டகத்தினுடைய குடல் மாட்டு குடலை எடுத்தாலே எவ்வளவு பெருசு இருக்கும் ஒட்டகத்தோட குடல் பூரா சேர்த்து எடுத்தா எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த குடலை நஜிஷோட கொண்டு வந்து இவருடைய தலை மேல வைக்கணும் இவருடைய கழுத்து மேல வைக்கணும் யார் செய்யறதுன்னு சொன்னாங்க அந்த கவுமிலேயே ஆகப்பெரிய மூதேவி எவனோ அவன் போனான் அதை எடுத்துக்கொண்டு வர்றது அது சில தான் வருது அவன் மூதேவி ஆகப்பெரிய மூதேவி அவன் அந்த குடலை எடுக்க போனான் குடலை எடுத்துக்கொண்டு வந்தான் பல பேருடைய உதவியோடு தூக்கிட்டு வந்தான் தூக்கிட்டு வந்து ரசூல்லாவுடைய தலையில வச்சுட்டான் கழுத்துல வச்சுட்டான் இப்ப தலையை தூக்க முடியல ரசூல்லாவுக்கு தலையை தூக்க முடியல பிறகு யாரோ வந்தாங்க அதை கூட தள்ளி விட்டாங்க அதுக்கு பிறகு ரசூல்லா சொல்லம் தலையை தூக்குறாங்க இப்ப ரசூல்லாத்துக்கு வருத்தம் வந்துச்சு இந்த கௌமின் மீது வருத்தம் வந்துச்சு அது வரைக்கும் ரசூல்லா கௌமின் மீது வருத்தம் இல்லை ஈமான் கொள்ளணுமேங்கிற ஆசைதான் இருந்துச்சு கொஞ்சம் கூட வருத்தம் வந்தது வந்ததில்லை ஆனால் அல்லாவுக்கும் தனக்கும் இடையில் இருக்கிற சம்பந்தத்தில் இவர்கள் இடையில வந்து நம்மை இடஞ்சில் படுத்துகிறார்களே என்று சொல்லும் போது அல்லாஹும் அலை கபி அபி ஜஹல் அல்லாஹும் அலை கபி உத்துபா அல்லாஹும் அலை கபி சைபா யா அல்லா அபு ஜஹலை நீ பிடிப்பாயாக உத்துபாவை நீ பிடிப்பாயாக சைபாவை நீ பிடி இப்படி ஏழு பேருடைய பெயர் பேர் ஏழு பேர் அங்க இருந்தாங்க அந்த ஏழு பேருடைய பெயரை ரசூல்லா ஆனால் ரசூல்லா தொழுகையில எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தா அந்த ஏழு பேரும் ஒருத்த ஒருத்த மேல விழுந்து சிரிச்சாங்க எப்படி இந்த கல்லு குடிச்சவன் சாராயம் குடிச்சவன் போதை ஏறனமா உட்கார்ந்து ஒருத்த ஒருத்தர் சிரிக்கிறான் சிரிச்சதோட மட்டுமல்ல பாத்தியா நீ செஞ்ச வேலைதான் இப்படி ஆயிடுச்சு நீ அவனை சொல்ல அவன் அவனை சொல்ல அவன் அவனை சொல்ல வேடிக்கையா விளையாட்டாக இப்படி செய்தது அல்லாவுக்கு பொறுக்கல சகோதரர்களே அந்த அல்லாஹுக்கு பொறுக்காதனுடைய தான் பதிலுடைய மைதான் மதீனாவுக்கு போயிட்டாங்க எதிரச்சி மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மதீனாவிலே இருந்து வேலை செய்ய விட்டது தவத்துறை வேலை செய்ய விட்டது ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாவது வருஷம் நடக்குது அங்க மதீனாவில் இருக்கிற யூதர்களை தூண்டி விட்டு முஸ்லிம்களுக்கு கிடக்க கஷ்டம் கொடுக்க சொன்னாங்க சகாபாக்களை கஷ்டம் கொடுக்க சொன்னாங்க மக்காவுடைய காப்பிர்கள் யூதர்களை தூண்டிவிட்டு கஷ்டம் பொறுக்க முடியல இப்ப என்ன செய்தாங்க மக்காவுடைய காவிர்களுடைய வலுவை குறைக்கணும் வலுவை குறைக்கிறதுக்காக சகாபாக்கள் இந்த யோசனை முன் வச்சாங்க மக்காவுக்கு எங்கிருந்து வலு வருதோ பணம் காசு எங்கிருந்து வருதோ அந்த பணம் காசை தடை செய்யணும் பொதுவா அவர்களுடைய வியாபாரம் ஷாம் தேசம் பக்கத்தில் இருக்குது மதீனா தாண்டி தான் ஷாமுக்கு போகணும் சிரியாவுக்கு போகணும் சிரியாவில் இருந்துதான் தான் அவர்களுடைய வியாபார தொடர்புகள் எல்லாம் சிரியாவோடு தான் இருந்துச்சு அப்ப சிரியாவிலிருந்து வரக்கூடிய வியாபாரம் செய்துவிட்டு வரக்கூடியவர்களையும் அல்லது சிரியாவிலிருந்து வியாபார சரக்கு கொண்டு வரக்கூடியவர்களையும் தடுத்து அந்த சரக்குகளை பறித்துக் கொண்டால் அல்லது அவருடைய பணங்களை பறித்துக் கொண்டால் பிறகு அவருடைய வலு குறைந்துவிடும் முஸ்லிம்களை அவர்கள் எதிர்ப்பது குறைந்துவிடும் ஆகையினால அவர்களை சரக்க பறிக்கணும் என்று சகாபாக்கள் சில வேலைகள் செய்தாங்க அது மாதிரி அப்படி செய்யும் போதுதான் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்னாக சிரியாவில் இருந்து மிக பெரும் பணத்தோடு மிக பெரும் செல்வத்தோடு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி ரசூலுல்லாய் சல்லாசலம் சகாபாக்களுக்கும் ஒரு அவசரமான நேரத்தில் இரவு நேரத்தில் கிடைச்சிட்டு சுபு தொழுகு போயிருக்கிறாங்க அப்பதான் இந்த செய்தி கிடைக்குது ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்குது எங்க எங்கிருந்து ஷாமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது மதீன மக்காவை நோக்கி மிக பெரும் செல்வத்தோடு இந்த செல்வம் மக்காவுக்கு போகுமானால் மக்கா காபிர்களுடைய செல்வம் அதிகமாகுமானால் முஸ்லிம்களின் மீது அவர்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பு அதிகமாகும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் கொடுக்கிற தொல்லை அதிகமாகும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கஷ்டம் அதிகமாகும் ஆகையினால் இந்த கூட்டத்தை தடுக்கணும் என்று சூழ்நாயகம் முடிவு செஞ்சாங்க கூட்டத்தை தடுத்தா என்னாக அவர்களை செல்வத்தை பறிச்சு கொள்ளலாம் இப்படி முடிவு செய்து பஜிர் தொழுகிறதுக்கு வந்திருந்தாங்க இப்ப பஜிர் தொழுக வர்ற மாதிரி இல்லைங்க அந்த மக்கா மதினா அந்த காலத்துல இருந்த ஊர்கள் எல்லாம் இப்ப கூட ஆப்பிரிக்க நாடுகள்ல போய் பார்த்தா சில கிரா சில நிறைய ஊர்கள் இருக்கு பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்காது ஒரு பத்து வீடு ஒரு குடும்பம் அங்க இருப்பாங்க இன்னொரு பத்து வீடு அங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க இன்னொரு பத்து வீடு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க அதுக்கு பேரே என்ன சொல்றாங்க சொன்னா கிலோ ஹம்சா கிலோ சித்தா கிலோ அசரா அஞ்சாவது கிலோமீட்டர்ல பத்தாவது கிலோமீட்டர்ல அந்தந்த வீடு இருக்கிற இடத்துக்கு பேரே கிலோ ஹம்சா அஞ்சாவது கிலோமீட்டர் கிலோ அஷரா பத்தாவது கிலோமீட்டர் அப்படியே நிறைய இடங்கள் நாங்க சூடான்ல பார்த்தோம் இது மாதிரி அவங்க தள்ளி தள்ளி தான் இருந்தாங்க ஒரே இடத்துல குடியிருக்கிற பழக்கம் ஒரே தெருவு இப்படி எல்லாம் பழக்கத்துல இருந்திருக்கல ஆகையினால தூர தூரத்திலிருந்து வர்றவங்க அங்கங்க இருக்கிற பள்ளியில தொழுவாங்க சில பேர் மஸ்ஜித் நபிக்கு வருவாங்க மஸ்ஜித் நபிக்கு வரும்போது பொதுவாக அரபுகள்ல பழக்கம் இருந்துச்சு எப்பவுமே தங்க வால் இடுப்புல வாழ் வச்சிருப்பாங்க அதிகமானவர்கள் தங்க இடுப்புல வாழ் வச்சிருப்பாங்க எப்பவுமே வாழோடு இருப்பாங்க எப்படி போல நாம எங்க போனாலும் ஜோப்ல பேரா வச்சிருப்போம் எழுதுற தேவை இருக்கோ இல்லையோ எழுதுற தேவை இருக்கோ இல்லையோ ஜோப்ல பேரா வச்சிருப்போம் எதுக்கு பேனா வச்சிருக்கீங்க பேனா இருக்கிறது சட்டையோட சேர்ந்தது சட்டையோட பேனா சேர்ந்தது அது எப்பவுமே ஜோப்ல இருக்கும் அது எழுதுற தேவை இருக்கா போற இடத்துல இல்லையாங்கிறது பார்க்க மாட்டோம் இதே போல வாழ்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்தது அப்படி அநேகமான பேர் வச்சிருந்தாங்க வச்சிருந்தவங்களும் சரி வைக்காம இருந்தவங்களும் சரி எல்லாரும் சேர்ந்து பெறப்பட்டாங்க மக்காவில இருந்து ஹிஜர் செய்து வந்த முஹாஜிர்கள் இருந்தாங்க மதீனாவாசிகளான அன்சார்கள் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து பிறப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து பிறப்பிட்டு எங்க போய் சேர்ந்துட்டாங்க மக்காவில இருந்து மதீனாவில இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு ரவுஹாங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இந்த ரவஹாவு வழியாகத்தான் அதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் அந்த கூட்டம் போயிருக்கணும் சிரியாவிலிருந்து வந்த கூட்டம் போயிருக்கணும் ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா சிரியாவிலிருந்து வந்த அந்த கூட்டத்துக்கு ரசூல்லாவும் சஹாபாக்களும் நம்மை தடுப்பதற்காக நம்முடைய பொருள்களை பறிப்பதற்காக நம்முடைய சக்தியை குறைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே இவர்கள் ரவஹாவுடைய பாதை விட்டுட்டு வேறொரு பாதை வழியாக மக்காவுக்கு போயிட்டாங்க ரசுல்லா தடுக்க முடியல ரசூல்லா அவர்கள் பிடிக்க முடியல வேற வழியா போயிட்டாங்க இப்படி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சகாபாக்கள் ஒரு பாதையை தாண்டி ரவஹாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதே பாதையை நோக்கி தான் இவங்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க சிரியாவில இருந்து எந்த பாதையில சகாபாக்கள் எந்த இடத்துல தங்கிட்டு போயிருக்கிறாங்களோ அந்த இடத்துல இவங்க தந்து தங்குறாங்க யாரு வந்து தங்குறாங்க காவிர்கள் வந்து தங்குறாங்க சிரியாவில் இவங்க அந்த பாதை தான் போயிருக்கிறாங்க அடுத்து இந்த கூட்டமும் அங்கதான் போகும் போன உடனே அவங்களை தடுத்துருவாங்க சகாபாக்கள் தடுத்துருவாங்க ரசூல்லா தடுத்துருவாங்க இந்த இடத்துல சகாபாக்கள் தங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த காவிர்கள் வந்து தங்குறாங்க சிரியாவில இருந்து வந்தவங்க தங்குறாங்க வந்து தங்கின இடத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கையில அங்க ஒரு கூட்டம் தங்கினதுடைய அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு விளங்கிருச்சு அங்க ஒட்டகத்துடைய புழுக்கையெல்லாம் கிடந்து ஒட்டகத்துடைய சாணம் கிடந்து அது தெரிஞ்சு அப்ப யாரோ ஒரு கூட்டம் இங்க வந்து தங்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு யார் தங்கி இருப்பாங்கன்னு யோசிச்சாங்க யார் தங்கி இருப்பாங்கன்னு யோசிச்சா இதை கண்டுபிடிக்கிறது எப்படி பாருங்க அல்லாஹால அந்த காலத்துல மூளையும் அவ்வளவு தந்திருந்தான் இந்த காலத்துல அறிவு இருக்கு பாருங்க கல்வி இருக்கிறது வேற அறிவு இருக்கிறது வேற கல்வி இருக்கிறது வேற அறிவு இருக்கிறது வேற கல்வி வேற அறிவு வேற சொல்ல சந்தர்ப்பம் தான் பின்னால சொல்லுவேன் இல்லாட்ட இல்ல அந்த காலத்துல அறிவு கூட இருந்துச்சு கல்வி கம்மியா இருந்துச்சு அறிவு கூட இருந்துச்சு இந்த காலத்துல கல்வி கூட இருக்கு அறிவு கம்மியா இருக்கு என்ன வித்தியாசம் விளங்கிட்டா சரி விளங்குறேன்னா நேரம் வந்தா சொல்றேன் அப்ப அவங்களுக்கு அறிவு கூட இருந்துச்சு என்ன செய்தாச்சுன்னா ஒருத்தர் பார்த்தாரு இங்க யாரோ ஒரு கூட்டம் தங்கி இருக்கு இது யாரா இருக்கும் சரி அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் சாணத்தை எடுத்துட்டு வந்து அதை கரைச்சு பார்த்தா அந்த சாணத்துக்குள்ள பேரிச்சம்பள குட்டை இருந்துச்சு எப்படி கொய்யா பழம் சாப்பிட்டா கொய்யா விதை பூரா வெளிச்சிருக்கும் போது வந்துடும் எல்லாம் ஜீரணமாக விதை எந்த விதையும் ஜீரணமாகாது பொதுவா விதைகள் பொதுவா ஜீரணமாகிறது இல்லை ஏன்னா விதை முளைக்கிறதுக்குள்ள ஜீரணமாயிட்ட முளைக்காது இல்லை அதனால ஜீரணமாக அல்லாஹத்தால் அதிகமான விதைகள் ஜீரணமாகாது அதே போல பேரித்த விதையும் ஜீரணமாகாது உள்ள போனா வெளியே வந்துடும் ஒட்டகத்துக்கு வெளியே வந்துருச்சு ஒட்டகத்தோட சாணத்தோட இருக்குது அவர் உடச்சு பார்த்தாரு உள்ள பேரித்த விதை இருக்கு அப்போ அவர் சொன்னார் இது மதீனா வாசிகளா தான் இருக்கணும் ஏன்னா பேரித்த மலை மதியனாலதான் இருக்கு அப்ப இங்க வந்து தங்கிறது யாரா இருக்கும் மதீனாவாசிகளா இருக்கும் மதீனாவாசினா யாரா இருக்கும் இப்ப ஒரு யூகிச்சாரு அது முகமது ரசூல்லா சல்லா அலிசலமா இருக்கலாம் அவர்கள் நம்மை தடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பார்கள் இது ஒரு யூகம் பண்ணிட்டார் எதை பார்த்து கண்டுபிடிச்சாருங்க ஒட்டகத்துடைய புழுக்கையை பார்த்து கண்டுபிடிச்சார் நமக்கு ஒட்டகத்தையே கொண்டு வந்து நிறுத்தினா கூட இது என்னன்னு கேட்போம் நம்ம அவ்வளவு விவரமான ஆளு இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு நடக்குதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியா நடக்குது பேப்பர்ல வந்த பிறகுதான் அப்படி ஆயிருச்சான் இப்படி போயிருச்சான் நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும் சோதர்களே ஈமானுடைய பசீரத் நம்மகிட்ட இல்லையா ஈமானுடைய விவேக நம்மகிட்ட இல்லையா ஈமானுடைய சக்தி நம்மகிட்ட இல்லையா ஈமானுடைய பார்வை நம்மகிட்ட இல்லையா அதெல்லாம் இல்லையே எல்லாம் நடந்து பிடிச்ச அப்படியா ஆயிருச்சா போயிருச்சா சரி பக்குவமா இருங்க பாதுகாப்பா இருங்க இவ்வளவுதான் சொல்ல தெரியுமே தவிர பக்குவத்துக்கும் பாதுகாப்புக்கும் மூலம் என்னவோ அதை செய்ய நமக்கு தெரியாது அதுக்கு யார்கிட்ட சண்டை போட சொல்லல பக்குவத்துக்கும் பாதுகாப்புக்கும் மூலம் என்ன வேணும் அது நம்ம யோசிக்கிறது இல்லை ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த ஸ்தானத்தை பற்றி கண்டுபிடிச்சிட்டால் இது சாபாக்கள் சூழ்நிலாம் தான் வந்திருக்கிறாங்க சொல்லி உடனே தன்னுடைய பாதையை மாத்திட்டு அவங்க இந்த பாதையில போயிருப்பாங்க நம்ம அந்த பாதையில போயிடலாம் போயிட்டோம் அந்த பாதையில போயிட்ட உடனே ரசூல்லா சராசரி எதிர்பார்த்தாங்க வரல ரசூல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அந்த அந்த கூட்டம் எப்படி போயிட்டாங்க வேற வழியில போயிட்டாங்க இப்ப என்ன செய்யறது எந்த கூட்டத்தை தடுக்க வந்தோம் அந்த கூட்டம் கிடைக்கல நாம என்ன செய்யறது சரி கூட்டம் கிடைக்கலங்கிறதுக்காக அந்த இந்த காலம் மாதிரி பலகீனமானவங்க இல்லை அதாவது நம்ம தமிழ்ல சொல்லு பாருங்க பந்த சண்டை விடுறது இல்ல வழிச்சண்டைக்கு போறது இல்ல அது அந்த காலத்துல இப்ப வழிச்சண்டைக்கு போறது இல்ல வந்த சண்டை விட்டுறது இப்ப நம்ம பழக்கம் என்ன இவ்வளவு இவ்வளவு என்ன ஆயிட்டோம் சாதுகளாக நம்ம ஆயிட்டோம் வழிச்சண்டைக்கும் போறது இல்ல வந்த சண்டை விட்டுறது நீ பாருங்க ரோட்ல எல்லாம் சண்டை போடுற கூட பார்க்க முடியாது இப்போ அதெல்லாம் நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க குடிச்சுட்டா சண்டை போடுவான் இப்ப குடிச்சுட்டு அவன் சும்மா கிடக்கிறான் சண்டை போடுறது இல்ல நிறைய இடங்கள்ல பாக்குறோம் மதுரசாக்கள்ல தினமும் சண்டை போட்டான் அவன் அவன் அடிச்சுட்டான் இவன் அவன் அடிச்சுட்டான் மதுரசால தினமும் ரிப்போர்ட் வரும் அந்த காலத்துல இப்ப எல்லாம் பாக்குறேன் இந்த ஏறக்குறைய அஞ்சு ஆறு வருஷம் ஏழு எட்டு வருஷ காலத்துல சண்டைங்கிற பேச்சே கிடையாது யாரும் சண்டை போட்டுக்கிறதே இல்ல யார் போய் சண்டை போடுறது எது எந்திரிச்சு கையை தூக்கி அவனை அடிச்சு இதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கு இவ்வளவு சோம்பேறி சண்டை போடுறது கூட அவன் போய் இவனை அடிச்சு அவனை சட்டை கிழிச்சு இதெல்லாம் யாரு செய்யறது சரி இதான் சொன்னா சரின்னு விட்டு அதோட அப்படி இருக்கவங்களை தான் பார்க்க முடியும் எது சொல்ல வர சண்டை போட சொல்ல வரல ஆனால் மனிதனுக்கு அல்லாஹத்தால ஒரு சக்தி கொடுத்திருக்கிறானே அந்த சக்தி ஏதாவது ஒரு இடத்துல பிரயோகிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அதன் காரணமாக இந்த தப்பி போன கூட்டம் தப்பி போயிட மாட்டாங்கிறது தெரியும் ஏன்னா இவர்கள் முகமது ரசூல்லா வந்திருக்கிறாங்க சல்லா செல்லம் சாபாக்கள் வந்திருக்கிறாங்கன்னு அவங்க விட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால அவங்க என்ன செய்தாங்க காதலிகள் என்ன செய்தாங்க அதை கேளுங்க இவங்க போக போகவே அந்த காலத்தில் அறிவிப்பு கொடுக்கிறதா இருந்தால் வெறும் மைக் ஆன் பண்ணி அறிவிப்பு கொடுக்கிற பழக்கம் இல்லை அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு செய்திக்கு அறிவிப்பு கொடுக்கிறதா இருந்தால் ஒரு அபாயகரமான செய்திக்கு அறிவிப்பு கொடுக்கிறதா இருந்தால் ஒட்டகத்து மேல ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்துக்குவார் அல்லது குதிரை மேல ஏறி உட்கார்ந்துக்குவார் அதுவும் எப்படி உட்கார்ந்துக்குவார் நிர்வாணமாக உட்கார்ந்துக்குவார் அதுவும் எப்படி உட்கார்ந்துக்குவார் தன்னுடைய உடம்புல பல இடத்துல கீறி உடம்புல ரத்தத்தை தடை விட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும் மேல உட்கார்ந்து இருப்பார் அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே போய் கொண்டிருப்பார் என்னவென்று யுத்தம் நடக்கிறது இந்த இடத்திலே இவர்கள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் அறிவிப்பு கொடுத்து போய்கிட்டு இருப்பார் எப்படி போய்கிட்டு பாருங்க ஒட்டகத்து மேல உட்கார்ந்து அல்லது குதிரை மேல உட்கார்ந்து நிர்வாணமா உட்கார்ந்து உடம்பு பூரா கிழித்து விட்டு தடவை அபு சுஃபியான் அப்படித்தான் அறிவிப்பு கொடுக்க சொன்னார் முகமது முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு சாபாக்களை எதிர்ப்பதற்கு தயாராகுங்கள் எந்த மக்காவில் அறிவிப்பு கொடுக்க சொன்னார் நிர்வாணமாக நிர்வாணமான குதிரை மேலே உட்கார்ந்து ரத்தத்தை தடவை கொண்டு அறிவிப்பு கொடுக்க சொன்னார் பூரா மக்காவும் திறந்திருக்கிறது அறிவிப்பு கேட்ட உடனே பூரா மக்காவும் ரசுல்லாவை எதிர்க்கிறது சாபாக்கள் இருக்கிறது திரண்டுட்டாங்க திரண்டுடன் அந்த படையெல்லாம் சேர்த்துக்கொண்டு கொண்டு பெரிய பெரிய தலைவர்கள் மக்காவிலே ஆகப்பெரிய தலைவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று திரண்டு வந்துட்டாங்க தங்களுடைய என்னென்ன சக்தி இருக்கோ அத்தனை சக்தி ஒன்று திரட்டி கொண்டு வந்துட்டாங்க தங்களிடத்துல என்னென்ன வலு இருக்கோ அத்தனை வலுவையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து எங்க வந்து சேர்ந்துட்டாங்க பதில் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அந்த பதில் என்ற இடத்துக்கு பதில் ஏன் பேருன்னு சொன்னால் சில இடங்கள்ல சில பேர் சொல்ற மாதிரி சிம்மக்கல் பேர் சொல்லுவாங்க விளக்கு தூண்டு பேர் சொல்லுவாங்க இங்க என்ன இருக்குதுங்க தியானத்து தூண்டு பேர் சொல்லுவாங்க இந்த யானத்தை கொண்டு எப்படிங்க இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல யானை இருந்திருக்குமா இருக்கும் இல்ல தெப்ப இருந்திருக்குமா இருக்கும் அதை பிச்சு இன்னைக்கு அது அந்த இடத்துக்கு யானத்தை புந்து பேராயிருக்கு பூரா கட்டடம் ஆகிட்டா கூட அந்த இடத்துக்கு யானத்தை தான் பேர் சொல்லுவோம் அதே மாதிரி தூண் ஒரு காலத்துல அந்த இடத்துல இருந்திருக்கும் விளக்கு இருந்திருக்கும் அதனால அந்த இடத்துக்கு விளக்கு தூண்டு பேரு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது அது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அப்படியே உண்டாயிருது அப்படி அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு பாலடைந்த கிணறு தண்ணீர் இல்லாத கிணறு அந்த கிணத்துக்கு பதில் என்று அந்த காலத்தில் பேரு அந்த கிணறு இருந்த இடத்தில் இந்த யுத்தம் நடந்த காரணத்தினால் அந்த யுத்தத்துக்கே பதில் யுத்தம் என்று பேர் இருந்தது எதிர்பாராமல் ஜனங்களுடைய வாயில அப்படி வந்தது இப்ப பதில் என்ற இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க காப்பிர்கள் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய முழு பலத்துடனே எழுநூறு ஒட்டகை அவன் இங்க எத்தனை ஒட்டகை எழுநூறு ஒட்டகை நூறு அரபு குதிரை அரபு குதிரை குதிரை பார்த்திருக்கிறோம் அரபு குதிரை பார்த்திருக்கிறோமா அரபு குதிரை பார்த்தவங்க ரொம்ப கம்மி அரபு நாட்டில் போய் உண்மையான அரபு குதிரை பார்க்கணும் இங்க வர்றது கூட ரேஸுக்கு வர்றது வேண்டாம் அரபு குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் பாக்கி நம்ம இங்க இருக்கிற குதிரைகள்லாம் இருக்குது பாருங்க ஏதோ வண்டி இருக்கிற அளவுக்கு பயன்படும் ஆமா அதுக்கு மேல குதிரை மேல ஏறி உட்கார்ந்து அது படுத்துரும் அவ்வளவுக்கு தான் அது சக்தி அவரும் அவ்வளவு அவருக்கு அவ்வளவுதான் சக்தி கொடுக்க முடியும் குதிரைக்காரரும் அப்படித்தான் இருப்பாரு அவர் பாதி சாப்பிட்டு இவர் பாதி சாப்பிட்டு அப்படித்தான் இருக்க முடியும் அப்பதான் வாழ்க்கை நடத்த முடியும் பாவம் அவங்களுடைய நிலைமை இப்படி இருக்கு என்ன செய்யறது குதிரைக்கு நல்லா தீனி கொடுத்தா இவருக்கு இருக்காது இவர் நல்லா தீனி சாப்பிட்டா குதிரை இருக்காது இவர் ரெண்டு ஒன்னதான பாலுக்கு பாதி உனக்கு பாதி எனக்கு பாதி தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதனால அவர் ஏதோ ஒரு அளவு ஹயாத்தா இருக்கிறாரு குதிரையும் ஓரளவுக்கு ஹயாத்தா இருக்கு அந்த குதிரை தான் இங்க இருக்கு இது குதிரையினுடைய சந்ததின்னு சொல்ல முடியாது இது கோவை இருக்கிறது சந்ததி நம்மகிட்ட இருக்கிறது குதிரை கழுதை சேர்ந்து பிறந்தா அதுக்கு பேர் கோவில் கழுதைன்னு சொல்றது அப்படி ஒரு சந்ததி இருக்கிறத உண்மையான குதிரை இல்ல உண்மையான குதிரை சொன்னா ஒரு லாரியில என்ன ஒரு சாதாரண ஏழு டன் எட்டு டன் ஒரு குதிரை எழுதிட்டு போகும் சாதாரணமா பாக்குற ஒரு பெரிய வண்டியில அவ்வளவு பெரிய லோடு லாரியில தரமா இருக்கும் ஒரு குதிரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அது ரெண்டு குதிரை எடுத்துட்டு போயிட்டு குதிரை அவ்வளவு கெட்டியா இருக்கும் குதிரையில் இருக்கிற விசேஷம் என்ன இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்ச நேரம் போயிருக்கு நம்முடைய சக்தியை நம்முடைய ஈமானை ஈமானில் இருக்கிற வலுவை நம்முடைய தத்வாவை நம்முடைய எக்கையினை நம்முடைய தவக்குலை சோதர்களே தவக்குலை எப்படி வைக்கணும் இந்த ஒரே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் ஜன்னத்தை அக்வாமுன் சொர்க்கத்திலே சில ஒரு கூட்டத்தினர் சில சிலர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் குலூபு அப்பீதத்துகும் காப்பீதத்தின் துயூர் அவர்களுடைய கல்விகள் பறவைகளுடைய கல்விகளைப் போல இருக்கு என்னுடைய கல்வி போல பறவையினுடைய கல்வி போல பறவையினுடைய கல்வில எந்தனுடைய நம்பிக்கையும் இல்லை ஹிமாசன் ஹபிதானன் காலையில கூட்டில இருந்து அது வெளியே போகிறது அதனுடைய தொண்டை காலியா இருக்கும் வயிற்றுல ஒண்ணும் இருக்காது இறப்பு காலியா இருக்கும் சாயந்தரம் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய கழுத்து அப்படியே பெருசா இருக்கும் எங்க போய் தேடிச்சு அது எப்படி தேடிச்சு அல்ல இரணம் கொடுக்கிறான் எங்க இரணம் இருக்கான்னு நல்லா போச்சு அதை சொல்றது கொக்கு பாருங்க பறந்து பறந்து போகுது இங்க இருந்தா போகுது பல பக்கத்துல இருந்தா போகுது எங்க போகுது தெரியாது போயிட்டு சாயந்தரம் திரும்பி மலைக்கு வந்துருது அல்லா ரூட் கொடுக்கறான் அதுக்கு எங்க போய் ரிசுக்கு தேடணும் அல்லா ரூட் கொடுக்கறான் சோதர்களே ஈமான் கொள்ளுங்கள் அல்லா ரிசுக்கு ரூட் தர்றான் ஈமான் கொள்ளுங்கள் அல்லா சுகத்துக்கு ரூட் தர்றான் ஈமான் கொள்ளுங்க அல்லா இன்பத்துக்கு ரூட் தர்றான் ஈமான் கொள்ளுங்க அல்லா ஒத்தால ஈரோலக வெற்றிக்கு ரூட் தர்றான் ஆகினால் அப்படிப்பட்ட மாதமா இந்த மாதத்தை இரவு காலத்துல விழிச்சு அல்லாட்ட கேட்கணும் அழுதல்ல அல்லாட்ட கேட்கணும் கேட்கறது எப்படி கேட்கணுங்க அழுதல்ல அல்லாட்ட கேட்கணும் அழுக வரலையே என்ன செய்யறது சொன்னாங்க ரசூல்லா சலாம் பயிலும் தஸ்தபியோசத்தபாக்கு யாயுகன்னா சுபுக்கு மனிதர்களே அழுங்கள் அழுக வரலே பத்த பாக்கு அழுகிற மாதிரி பாவனையாவது செய்யுங்கள் உண்மையில சில பேருக்கு சீக்கிரம் தண்ணி வராது அழுகிற பாவனையாவது செய்யுங்கள் அப்படி அழுது அழுது அல்லாட்ட கேட்கணும் நான் அடிக்கடி சொல்றது சேகர நேரத்தில் எந்திரிக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் முந்தி எந்திரிச்சோம் ஒரு மணி நேரம் முந்தி எந்திரிச்சோம் எந்திரிச்சு தொழுதோம் ரெண்டரை காத்து நாலரை காத்து தொழுதோம் துவா கேட்டோம் பாருங்க இந்த துவா நம்முடைய கல்விலையும் அசர் செய்யும் நம்ம மனைவி மக்களுடைய கல்விலையும் அசர் செய்யும் நம்ம மக்கள் எந்திரிப்பாங்க அந்த நேரத்துல நம்முடைய மனைவி எந்திரிப்பாங்க அந்த நேரத்துல நம்மளை பார்த்து அவங்களும் தொழுக ஆரம்பிப்பாங்க நம்ம மக்கள் இன்றைக்கு நம்ம சொன்னதை செய்யலண்டா கூட நாளைக்கு சொல்லுவாங்க எங்க அத்தாவை பார்த்திருக்கிறேன் ரம்ஜான்ல எந்திரிச்சு அழுது அழுது அவரு துவா செய்வாரு என்று நம்முடைய மகனும் இன்சால்ல வருங்காலத்துல செய்ய பார்த்தவர்கள் இப்ப நாம செய்யல நம்ம குடும்பம் செய்யாது ஆகையினால ரமதானுடைய இரவு பகல் மீதம் இருக்கிறது இந்த பாதி இந்த பாதிக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த பாதி முன்பாதி எப்படி கழிஞ்சிச்சோ சரி இந்த பாதி நரகத்திலிருந்து விடுதலை வாங்கி கொள்ளக்கூடிய பாதி ஆகினால கடைசியில ஈதுடைய இரவு இருக்கு பாருங்க ஈதுடைய இரவு எல்லாரும் விளையாடுற இரவுன்னு நினைக்கிறாங்க ஈதுடைய இரவுக்கு அதிசல லைலத்து ஜாயிசா அன்பளிப்பு தருகிற நேரம் என்று வருகிற ஈதுடைய இரவு ஈதுடைய இரவிலே யார் விழித்து வணங்கினார்களோ தியாமத்துடைய நாளையிலே எல்லோருடைய கல்வும் செத்து போகும் போது இவருடைய கல்வு சாகாது என்று வந்திருக்கு அதனால ஈதுடைய இரவு வரைக்கும் நம்ம இதற்கு அதுக்கு பின்னாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமானதாக ஆக்கணும் அல்லாஹ் எனக்கு